எஸ்தரின் சரித்திரம் பத்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் வாசிப்போம் History to Esther, chapter 10, verse 3. Esther பத்து மூன்று For Mordecai the Jew was next unto King Ahasuerus, and great among the Jews, and accepted of the multitude of his brethren, seeking the wealth of his people, and speaking peace to all his seed. யூதனாகிய மத்தேகாய் ராஜாவாகிய ஆகாஸ்வேருக்கு இரண்டாவது ஆனவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமா இருந்தான் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மயம் உண்டாவதா may the God's holy name be glorified இங்கே மொர்தகாய குறித்து நாம் படிக்கிறோம் here we read about Mordecai இன்னைக்கு நாம் மொர்தகாய குறித்து ஓரளவு புரிந்து கொள்ளலாம் and we can understand a little bit about Mordecai நமக்கு ஓரளவு தெரியும் and we knew somewhat ஆனாலும் இன்னும் அதுல சில ஆழங்கள் இருக்கிறது and some are depths are there இங்கே நாம் பார்க்கும் பொழுது அவன் யூதருக்குள் பெரியவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் here it is mention and he was found great among the Jews யூதருக்குள் அவன் பெரியவனாய் எப்படி மாறினான் how he became great among the jews ஒரு அடிமை a slave ஒரு gate and he is a gatekeeper ஒரு சாதாரண ஒரு தொழில் செய்து கொண்டு வந்த மனுஷன் and he was the one who did ordinary business அப்ப சாதாரண ஒரு வாயில்ல வேலை வாசல்ல நின்னு ஒரு கேட் கீப்பரா இருக்கக்கூடிய மனிதன் இங்கே பெரியவனாய் மாறினான் என்று சொல்லி இருக்கிறார் he stood as a gatekeeper and he became a great man இதத்தான் நாம இன்னைக்கு படிக்க போறோம் and this is what we are going to study நீங்க பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா முருதுகாய் என்பதனுடைய சரியான டிக்ஷனரி அர்த்தம் என்னன்னு சொன்னா சிறியவன் சிறிய மனிதன் அர்த்தம் when you read in the bible about mordecai the right meaning in the dictionary meaning as in he is so small முருதுகாய் அப்படினா சின்னவன் அப்படின அர்த்தம் and when we read about mordecai and he is a little one சிறிய மனிதன் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் and he is a little man or ordinary man ஒரு அற்பமான துவக்கம் ஆனா இங்க பைபிள்ல சொல்லியிருக்கு அவனுடைய முடிவு யூதருக்குள் அவன் பெரியவனாய் இருந்தான் And it is like a wild uh, beginning, but he become a great among Jews at the last. இது எப்படி முடியும் How it is possible? அற்பமான தொடக்கம் சம்பூர்ணமான ஒரு முடிவு And that which is, be- be- it's a le- small beginning and gives us a better end. ஒரு சாதாரண தொடக்கம் ஆனா முடிவு மிகவும் மகிமையாக அவனுக்கு மாறுகிறது It is a normal beginning, but the end becomes a glory for him. இதை நாம் இன்னைக்கு கத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் And today we have to learn it. இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் கத்தர் உயர்த்தல அப்படிங்கறாங்க கத்தர் நிச்சயமா உயர்த்துவாரு Many children of God, they say the Lord is exalting them not, surely and certainly the Lord will lift them up. நாம் உயர்த்தப்படணும்னா அதுக்கு சில ஃபார்முலா இருக்கு If we need to be lifted up and we have certain formulas, அந்த ஃபார்முலாவுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம் it is very needed for us to submit for that formulas. ஆ, ஒன்னு பேதுரு அஞ்சாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல பார்க்கும் பொழுது When we look into first Peter chapter 5 verse 6 ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் And the Lord you lift you and due season and you submit yourself unto the hands of the Lord தேவனுடைய தேவனுடைய கரங்கள்ல அடங்கி இருக்கும் பொழுது ஒரு மனிதன் சாதாரண மனுஷன் அவன் பெரிய மனுஷனாய் மாறுவான் When you humble yourself under the mighty hand of God an ordinary man he becomes great ஒரு ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை மொர்தகாயினுடைய வாழ்க்கை And a very great and wonderful life is the life of Mordecai. ஒரு சாதாரண ஒரு அடிமையாக அன்னொரு தேசத்திலிருந்து பிடிக்கப்பட்டு அந்த தேசத்துல ஒரு நல்ல வேலை கொடுக்க முடியாம அவனுக்கு அரண்மனையில கேட் திறக்கிற வேலை கிடைக்குது He was captured as a born from other country and from that country and he was exiled to the particular country and he was given a job. Now the job has given to him but as a gatekeeper. ana ipo pathinga na அவன் யூதருக்குள் பெரியவனன் என்கிற ஒரு பேருக்கு வந்து விட்டான் But now he came to the declaration, he became great among the Jews. எப்பொழுதுமே தேவன் சின்னவனை ஆயிரமும் சிறியவனை சி- அவர் ப- பலத்த சாதியுமாய் மாற்றக்கூடியவர் And the Lord is well able to make a small one as a great and little one as a great. ஏசாயா அறுபதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் And book of Isaiah chapter sixty verse twenty-two. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் சின்னவன் ஆயிரம் A little one shall become a thousand avan balatha jaadiyai மாறுவான் and he will become a strong nation. inge oru chinna மனுஷன் மொர்தகாய் abdinu romba periya pera irukku ana artha enna da chinna தான் A little man but the name Mordecai is long but the meaning is so little or small one. ivanudaiya poorvigam enna And what is his ancient thing? ivanudaiya vidai அதை நம்ம படிக்கணும் we have to study about a seed இப்போ நீங்க எவ்வளவு பெரிய பெரிய மரங்களை பார்க்கறீங்க ஆனா விதைகளை பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும் we see big and huge trees but the seed is very small ஆனா அதுக்குள்ள தான் ஒரு பெரிய ஜீவன் உள்ள ஒளிஞ்சு கிடக்கு there is a great life hidden in that seed Esther இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல இவனுடைய பூர்வீகம் சொல்லப்பட்டிருக்கிறார் and his ancient thing was marked in book of esther chapter 2 verse 5 அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீன் ஆகிய கீசின் குமாரன் சீமேயனுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் முர்தேகா என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான் ஒரு ஒரு- ஒரு அப்பா பேர் சொல்லலாம் ஓகே அப்பா அடுத்து தாத்தா அடுத்துனது பாட்டன் லெவலுக்கு ஒரு சரித்திரமே அங்க வருகிறது And we can say the father's name, grandfather and great grandfather's name and a whole generation of history is mentioned here. அவனுடைய கோத்திரம் சொல்லப்படுகிறது And and is uh, when you mentioned here, பாருங்க ஒவ்வொன்னும் வரிசையா சொல்லிக்கிட்டே போறாரு And they keep on telling one by one. அடுத்து இவன் யாரு அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு At last he said and who he was. ஒவ்வொண்ணுக்குள்ளேயும் ஒவ்வொரு சத்து இருக்குறது And there is something or sweet is found in everything. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மரத்துக்குள்ள அது காட்டு மரம் மாதிரி தான் தெரியும் ஒண்ணுமே அழகு இல்லாத மரமா தான் இருக்கும் ஆனா அதுக்குள்ள ஒரு துவர்ப்பு இருக்கும் அவருக்குள்ள ஒரு புளிப்பு இருக்கும் அதுக்குள்ள ஒரு இனிப்பு இருக்கும் When we look into the wild trees and we look unto the fruits and we can see some bitterness or sour or sweetness. அப்படிதானே வேப்ப மரத்தை நீங்க இலைய பிடிச்சி கடிச்சு தின்னு பார்த்தாலும் பட்டைய பிடிச்சி பார்த்தாலும் எல்லாத்துலயும் இதுதான் இருக்கும் கசப்பு தான் இருக்கும் And the bitterness is mixed in all the aspects of this neem tree. It may be the branches or leaves or trees. ஆனா நல்ல கனிதரும் செடிகளை நீங்க கடிச்சு பாத்தீங்கன்னா அதுக்காக பட்டையும் இலையெல்லாம் இனிக்கும்னு சொல்ல முடியாது But you look unto the uh, tree which bear the good fruits and we cannot see all the barks and the stem will give with அந்த sweetness. ஸ்டேஜ் வரும்போது தான் அதனுடைய ஒரிஜினாலிட்டி தெரியும் When it comes to the particular stage, the originality is revealed. இங்கே நான் பார்க்கும் பொழுது When we look here, மொர்தகாயனுடைய அப்பா பேர் வந்து யாவியர் The father of the modika is Yahweh avanga யாவீருடைய appa peru simei and the name of the J- uh, s- J is Semai. சீமேனுடைய அப்பா பேரு Kish The father of shima is Kis kis vandu benjamin கோத்திரத்தான் and Kis belong to the tribe Benjamite. இப்படி ஒரு லைஃப் ஹிஸ்டரியே ஒரு genealogy அங்க கொடுக்கப்படுகிறது And here we can see the life history or a genealogy. ஆ, முதலாவது பென்யமின் கோத்திரத்தான் The first is, and he belonged to the tribe of Benjamites, அவனுடைய கோத்திரம் தான் ரொம்ப முக்கியமானது and the tribe that is very important. முழு இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தேசமாக இருந்தாலோ அங்கேயும் இந்த 12 கோத்திரம் இருக்கிறது The people of Israelites, they are formed as a group or country, and still they are forming this tribes அந்த கோத்திரத்துல இருக்குறதுலயே சின்ன கோத்திரம் பென்யமின் கோத்திரம் The small tribe among all the tribe is Benjamites, அதான் உண்மை and that is true. நீங்க பழைய ஏற்பாட்டு சவுலும் புதிய ஏற்பாட்டு சவுலும் இந்த பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் And both the soul of Old Testament and New Testament belong to the tribe of Benjamites. பழைய ஏற்பாட்டு சவுலும் புதிய ஏற்பாட்டு சவுலும் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் ஆ, பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் And Old Testament soul and New Testament soul belong to the tribe of Benjamites. சவுல் என்கிறது ஒரு முக்கியமான நேம் அவங்களுக்கு And Saul is an important name. ஒன்னு சாமுவேல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்துல பவு- சவுல் பழைய ஏற்பாட்டு சவுல் தன்னுடைய கோத்திரம் எவ்வளவு சின்னதுங்கிறத ரொம்ப தெளிவா பேசுறான் And first Samuel chapter 9 verse 21 the Saul in Old Testament he speaks on how great his tribe was. அப்பொழுது சவுல் பிரதியுத்திரமாக நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமின் கோத்திரத்தான் அல்லவா பென்யமின் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா இஸ்ரவேல் கோத்திரத்துக்குள்ளேயே ரொம்ப சின்ன கோத்திரம் எங்க கோத்திரம் சொல்றான் And he said, "Uh, My family, the least of all the families of the tribe of Benjamin. இது சவுலை சாமுவேல் அபிஷேகம் பண்ணும் பொழுது சொல்லுகிற ஒரு வார்த்தை And this is the word uttered by Saul when Samuel anointed him. புதிய ஏற்பாட்டு சவுல் பிலிப்பியர் மூணாம் அதிகாரம் ஆம் வசனத்தின்படி According to Philippians chapter 3 verse 5, புதிய ஏற்பாட்டு சவுலை பார்க்கலாம் we can see the New Testament Saul. நான் எட்டாம் நாளில் விருத்தசேதனம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான் பென்யமீன் கோத்திரத்தான் இங்கு புதிய ஏற்பாட்டு சவுல் பவுல் அவரும் தன்னுடைய கோத்திரத்தை சொல்லும் பொழுது பென்யமீன் என்று பேசுகிறார் Even the New Testament Saul when he was telling about his tribe he says he belonged to the tribe of Benjamin அப்ப எங்க சின்னவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை தேவன் தேடுகிறார் and where the little and small ones the Lord searched them after புறக்கணிக்கப்பட்டவர்கள் சிறுமைப்பட்டவர்கள் மிகவும் அற்பமானவர்கள் தான் தேவனுடைய கண்களில் தென்படுகிறார்கள் Those who are found as a vile person a disallowed, rejected and despised and they are looked in the sight of God. நீதிமான்களை அல்ல பாவிகளையே രക്ഷிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் Christ Jesus came to this world to repent the sinners and not the righteous. அதனால குடும்பத்தில ஜாதியில சமுதாயத்துல அறிவில இன்னும் பல விதங்கள்ல குறைந்த நிலவரத்துல இருக்கிறத குறித்து நீங்க கவலையே படக்கூடாது And don't think that you are less found among your Gentiles, your family, your caste and religion. எவ்வளவு லோவா இருக்கிறோமோ அங்கதான் தேவனுடைய கண்கள் வந்து கொண்டே இருக்கும் And how far you are low, to that extent, the eyes of the Lord will keep looking after you. மலையானது தாழ்விடங்களை நோக்கி தண்ணீர் ஓடுகிறது And the rain water is going up or down to the valleys, எங்க தாழ்மையுள்ளவர்கள் இருக்கிறார்களோ கர்த்தர் அங்கே நோக்கி பார்க்கிறார் where the lowly people and Lord look unto them. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் and praise the the Lord Lord who found us in the அதனால lowly estate. தாழ்த்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டுறோம் என்னை இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு நீங்க நினைக்கும் பொழுது மனுஷன் இப்படி பண்றான்னா தேவன் அங்க ஒரு பார்வை உன் மேல வைக்கிறாருன்னு நீ புரிஞ்சுக்கணும் You must think that when men you are putting you in a lowly state or you are lowly esteemed by men, you must understand the Lord is looking unto you. ஒரு இடத்துல ஒரு டெடிகேஷன் நடந்தது One place and they conducted a dedication ஆ, அது ஒரு பெரிய பணக்காரருடைய டெடிகே வீடு dedication and it was the dedication of a rich man house. ஒரு பாத்ரூமுக்கு 1.5 லட்சம் ரூபாய் செலவழிச்சுப்பான்னு வெச்சுக்கோங்களேன் And you can think, you had hope that to spend for toilets and 1 and 1/2 lakhs. எதுக்கு எதுக்கு வெறும் ஒரு பாத்ரூம் ஒரு அட்டாச்டு பாத்ரூமுக்கு அதே மாதிரி எட்டு பாத்ரூம் இருக்கு மாடியில ஒரு ஏழு எட்டு இருக்கு To construct attached bathroom and they spend 1 and 1/2 lakhs. அவ்வளவு பெரிய ஒரு பணக்கார டெடிகேஷன் நடக்குது And he is a rich man and he conducted a dedication. அப்ப அன்னைக்கு அந்த சகோதரனை எழுப்பி சாட்சி சொல்ல வச்சாங்க And they asked the brother to testify. அந்த சகோதரன் எழும்பி கத்திரக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய தாழ்வில் எங்களை நினைத்தார் ஆனால் நாங்கள் அவரை துதிக்கிறோம்னு ஸ்டார்ட் பண்ண And he started by the testimony by saying the Lord who found us in the lowly estate and he started to testify to God. ரொம்ப தாழ்வுல உள்ளவர் And he was so a uh, lowly esteemed. அது எப்படி சொல்றது இது வந்து சிடில போய்டும் அதனால அது சொல்ல முடியாது And I cannot say because it passed through CDs. ஜாதியிலையும் சரி தொழிலையும் சரி ஊர்லயும் சரி கிராமத்திலயும் சரி அவ்வளவு லோவா இருந்தவளை கத்தர் தூக்கி கொண்டு வந்து இவ்வளவு பெரிய ஆளா மாத்திட்டாரு in caste in religion among the all people and the nations and he was found so low estate and the lord have made him great அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா பாஸ்டர் லாசரஸுக்கு பாஸ்டருடைய போட்டோ போட்டு அதுக்கு ஒரு லைட் போட்டு வச்சிருப்பான் when you go to his house you can see and he have had the photo frame of pastor lazarus and have made some garlands அப்படி போடக்கூடாதுன்னு சொன்னாலும் இல்லை இல்லை அது ஒரு நினைவுக்காக வச்சிருக்கோம் நான் என்னன்னு கேட்டால் இவர் வந்து எங்கள் வீட்டுக்கு கடைக்கு வந்து என்ன செஞ்சாரு ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணார் அன்னையிலேருந்து பிடிச்சது ஆசீர்வாதம் இன்றைக்கும் அது வந்துகிட்டே தான் இருக்கு And we said them that you should not have these photo frames and he said, he came to my home and prayed for my business. From that day onwards and we started to become great. நீங்க யாராவது போட்டோ கிட்ட போட்டுறாதீங்க And you should not have any photo frames. நிலவரத்தை சொல்றேன் ஜனங்களுடைய நிலவரம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு சொல்றேன் I say the state of the people, the people of the state are different from ஆனா different places. அவ்வளவு உயர்விலையும் அவர் சொல்ற வசனம் எங்களுடைய தாழ்வில் எங்களை தேவன் என்ன செஞ்சாரு ஒரு காலத்துல நினைத்து பார்த்தார் அதனாலதான் நான் இங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் Even in his greatness, he uttered a word, the Lord have found us in the lowly estate. எங்க நீங்க தாழ்த்தப்படுறீங்களோ அங்க கிருப வரும் where you are put to lowly in state and where you are உயர்த்தப்படுறீங்களோ அங்க உங்களுக்கு சோதனை வரும் and where you are exalted then you will be tried மனுஷனுக்கு உண்டான புகழ்ச்சியே அவனுக்கு வருகிற அவனுக்கு வருகிற சோதனை And the praise that cometh to the man and that is his எங்க trials. புகழ் வருதோ அங்க சோதனை வருதுன்னு அர்த்தம் And where you are having the greatness and you are praising எங்க and நீங்க there you have the தாழ்த்தப்படுறீங்களோ trials. அங்க கிருப உங்களை தேடி வருதுன்னு அர்த்தம் And where you are put to the humbleness and there the grace seek after you. பென்யமின் கோத்திரங்கிறது இருக்கிறதுலே குட்டியான ஒரு கோத்திரம் The tribe of Benjamin is small among all the tribes. பென்யமீன் என்று சொன்னால் என்னுடைய வலதுகரத்தின் மகன் என்று கத்தர் சொல்லுகிறார் When you tell about the Benjamin and he is the son of my right hand, எவ்வளவு நம்ம சின்னவங்களா மாறுறோமோ அவ்வளவு தேவனுடைய வலது கரத்தில் உள்ள பிள்ளைகளாக மாறுகிறோம் how far we are being a small one and we become the son of the right man நீ தேவனுடைய வலது கரத்தில் ஒரு மகனாக நீ இருக்க வேண்டும் and you must be the son of man uh, among the right hand of god's son of my right hand அப்படினு கர்த்தர் வந்து உரிமை பாராட்டுறார் and the lord must claim that my he is the son of my right hand என்னுடைய வலது கரத்தில் இருக்கிற என்னுடைய பிள்ளை அப்படிங்கறார் and he says that and he is the son of my right hand நீ யாருடைய கரத்தில் இருக்கிறாய் and whom has your தேவனுடைய கரத்திலோ இல்லாவிட்டால் மனிதனுடைய கரத்திலோ இல்லாவிட்டால் பிசாசின் கரத்திலோ என்பதை நிதானிக்க வேண்டிய நேரம் இதுதான் And this is the time to that you have to examine and discern whether you are in the hands of the Lord or in the hands of the enemy or in men. பார்வையிலும் சமூகாயத்தினுடைய பார்வையிலும் எல்லாருடைய பார்வையிலும் ஒரு சின்ன கோத்திரம் ஆனால் தேவன் அவனை தன்னுடைய வலதுகரத்தில் உள்ள ஒரு மகனாக கையில் வைக்கிறார் In the view of all the society and all the people, this tribe is considered as a little one and a least among all, but still the Lord keep them as the son of his right hand. தேவன் தன்னுடைய வலதுகரத்தில் எதை எடுக்கிறார் And what the Lord takes in his right hand, அவருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்ய நமக்கு எல்லாருக்குமே தெரியும் and we all knows that the right hand shows the mightiness. ஆனால் தேவனுடைய வலதுகரத்தில் உள்ளவர்கள் யார் And who were in the right hand of God? ஏ தேவனுடைய வலதுகரத்தில் உள்ளவர்கள் யார் And who were in the right hand of God? வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தின்படி According to book of Revelation, chapter 2, verse ஏழு 1. நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் அவர் ஏந்தி கொண்டிருக்கிறார் And he was taking the seven uh, uh, uh, stars in his hands. ஆவிக்குரிய ஜீவியத்துல நட்சத்திரங்களை போல இருக்கிறவர்களை மட்டும்தான் தேவன் தன்னுடைய கையில ஏந்தி கொண்டு வருகிறதாக வேதம் சொல்லுகிறது And the Bible says those who are found like stars in the hand, the Lord is holding them in their hands. Benjamin கோத்திரத்தானாகிய கீசின் குமாரன் And he is the son of Kis, belong to the tribe of Benjamin. Kish அப்படின்னா என்ன அர்த்தம் And what is the meaning of Kis? கீஸ்னு சொன்னா தலை வணங்குதல்னு அர்த்தம் And when we tell he is, and he is one who bows down his head. எந்த இடத்துலயுமே நீங்க தெய்வீகத்துக்கு தலை வணங்கணும் At any place, and you must bow down your head for divinity, சத்தியத்துக்கு வல்- தலை வணங்கணும் and you must bow down your head for truth. உலகத்துல ஒரு ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவான் எதுக்கு தலை வணங்கணும் the world, they used to say a word. ஆ? சினிமா கூட இருக்கு நான்லாம் பார்த்திருக்கேன் and even there is a cinema. நீதிக்கு தலை வணங்கு And, அப்படிமா and you have to bow down your head for justice. ஆனா நீ சத்தியத்துக்கு தலை வணங்கணும் But you have to bow your heads down for truth. பெரியவங்களுடைய உங்களை விட வயசா வயசு மூத்தவங்களுக்கு முன்பாக நீ தலை வணங்கணும் And those who are great in age and senior to you, you must bow down your head. உன்னை நடத்துகிறவர்களுக்கு நீ தலை வணங்கணும் You must bow down your head for the leaders. ஆவிக்குரியவர்களுக்கு நீ தலை வணங்கணும் And you must bow your heads down for the spiritual ones. பரிசுத்தவான்களுக்கு நீ தலை வணங்கணும் You must bow your heads down for your saints. இந்த வசனத்துக்கு நீ தலை You வணங்கணும் must bow your heads down for this word. கிறிஸ்துவின் அன்புக்கு நீ தலை You வணங்கணும் must bow your heads down for the Christ love. சிலுவைக்கு முன்பாக நீ தலை You வணங்கணும் must bow down before cross. பாருங்க அந்த பேருக்கு அர்த்தங்கள் எவ்வளவு தெளிவா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க You can see the clear meaning for this listening name. வலதுகரத்தின் மகனாகிய அந்த கோத்திரத்தைச் சேர்ந்த Kish And he is a keys belong to the tribe who is the right hand, son of right hand. ஒரு சிலர்லாம் தலை வணங்காது And some uh, heads will not bow down. அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்பொழுது ஒரு டைம்ல வரும்பொழுது கர்த்தர் சொல்றார் இவங்க எல்லாம் யாரு வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்னு சொல்றாங்க So when the people of Israel they journey towards this is Canaan and they said and they are the stiff neck people அந்த க- கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஹானரை கொடுக்க மாட்டாங்க the honor that they have to pay unto God they will not pay எப்பொழுது கர்த்தரை நீ மகிமைப்படுத்தலையோ அப்போ உன்னுடைய இருதயம் இருளடைந்து போய்விடுது when you glorify not and your hearts will be darkened ரோமர் 1:21 இருபத்தி ஒன்றின் படி according to Romans chapter 1 verse அவரை 21 துதியாமலும் ஸ்தோத்திரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருந்து அவர்கள் சிந்தையில வீணரானார்கள் உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது And they become vain in the imaginations and the foolish becomes darkened because they glorify him not and praise him not. உன்னை விட ஒரு வயசு பெரியவனா இருந்தாலும் அவங்களுக்கு நீங்க தலை வணங்கணும் If you seeing it to his age and you must bow your heads down for them. அது அம்மாவோ அண்ணனோ அக்காவோ மாமியாரோ மாமனாரோ அண்ணியரோ யாரா இருந்தாலும் உன்னை விட மூத்தவங்க அப்படின்னா நீ தலை வணங்கு It may be father or mother or brother or sister and they may be stranger but if they are senior in age and you must bow your heads down. அவன் விசுவாசி பரிசுத்தவான் அல்ல வயதுக்கு நீ மதிப்பு கொடுக்கணும் And he is not a believer or a servant of God, you must give respect to their age. தீமோத்தேயுக்கு பவுல் என்ன சொல்லி கொடுக்கிறாரு And what Paul says to Timothy, உன்னை விட வயசுல மூத்தவனை கனம் பண்ணு and you must honor one who is senior in age. உன் ஈக்குவல் ஏஜ் உள்ளவங்களை சகோதரனாய் பாவித்துக்கொள் And they they that are equal in age and you have to consider them as a brother. முதிர் வயதா இருந்தா அவனை தாய் தகப்பனை போல கனம் கனம் பண்ணு If they are older, you must honor them as father and mother. ஒன்னு நாலா ஒன்னு தீமோத்தேயு ஐந்தாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனம் First Timothy chapter 5 verse 1 and 2. முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் பாலிய புருஷரை சகோதரைப் போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரிகளை தாய்களை போலவும் பாலிய ஸ்திரிகளை எல்லா கற்புடன் சகோதரிகளைப் போலவும் பாவித்து புத்தி சொல்லு அப்படித்தான் பாவிக்கணும் அப்படித்தான் பார்க்கணும் அப்படித்தான் பழகணும் And you must be and must have the habitual action, you must practice with such practice. பாவித்து அப்படின்னா அப்படி உன் மனசுல கொண்டு வந்து நீ அவங்களோட இடைபெடு And a con means that you have to take in your heart and likewise and you have to be mingled with practice with அதுதான் them. பை- இதுதான் பைபிள் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆலோசனை And this is the counsel given by Bible. ஒரு சிலருக்கு தலை வணங்கவே வணங்காது And for some, the heads will not bow down. ஒரு சிலர் ஸ்தோத்திரமே பண்ண மாட்டாங்க And some, they will not utter praises. அப்படின்ட்டு போவாங்க And they say yes and they will move. அப்படிலாம் kuda apdi senjirukken thappu da Even I have done, it is wrong. ஆஹ். ஆனா நீங்க பழைய ஏற்பாட்டுல படி பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா அவர்கள் தேவ சமூகத்தில் நின்று கைகளை குவித்து அப்படிலாம் பைபிள்ல இருக்கு But according to the Old Testament, we can see these people and they have found the presence of God and they bow the heads and hands together. நம்ம அப்படிலாம் கைகளை குவிச்சு தேவனை ஸ்துதிக்கிறோமா Are we holding our hands together? or we praising him? நெகேமியா எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we look at the book of Nehemiah chapter 8 verse 6 Ezra தேவனை சோத்தரித்தான் and Ezra started praising God ஜனங்கள் எல்லாரும் தங்களை கைகளை குவித்து மறுமொழியாக ஆமென் ஆமென் என்று அவரை பணிந்து கொண்டார் and the people started to worship him to the ground by lifting up their hands பென்யமின் கோத்திரனாகிய கீசின் குமாரனாகிய சீமேயி The son of Kis belonged to the tribe of Benjamin and he is shimai சீமேயி அப்படினு சொன்னா புகழ் பெற்றவன் ஃபேமஸ் அர்த்தம் And Shimei means and he is a familiar man. நீ உலகத்துல புகழ் பெற்றவனா இருக்க கூடாது ஆவிக்குரிய ஜீவியத்துல புகழ் பெற்றவனாக இருக்கணும் And you may not be a a world famous person, but you must be famous in a spiritual life. உலகத்துல நீ புகழ் பெற்றவனா இருந்த என்ன பிரயோஜனம் And what is the use you become a famous in world? நீ ஒரு ஸ்போர்ட்ஸ்லயோ இல்லாவிட்டா உலகத்திலயோ ஏதாவது பிரயோஜனம் இருக்கா Is there any use to become famous in sports or in any other place? எனக்கு காசு கிடைக்கும் உலகத்துல கொஞ்சம் மதிப்பு மரியாதை கிடைக்கும் அவ்வளவுதான் You may get money and you become familiar and ஆனா ஆவிக்குரிய ஜீவியத்துல கர்த்தர் சொல்றாரு நான் உன்னை ஃபேமஸா வைப்பேன்னு சொல்றாரு but the lord says in spiritual life and i will become you great உன்னை விசேஷித்தவனாய் மாற்றுவது யார் and who can make you as a marvelous one ஆண்டவர் சொல்ல நான் உன்னை விசேஷித்தவனா மாத்துவேன் and i will make you a special நான் உன்னை கனம் பண்ணுவேன் and i will honor you Bible என்ன சொல்கிறது what does the bible say நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் i will make you praise among all everyone தேவனுடைய வார்த்தைகளை நீங்க விசுவாசிங்க and you have to trust upon the word of god சீமேயி அப்படினு சொன்னா புகழ் பெற்றவன் ஃபேமஸ் ஆன ஆள் And Shimei means a great or familiar or famous one. 2 கொரிந்தியர் 8 ஆம் அதிகாரம் 18 ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we look at the book of Second Corinthians chapter 8 verse 18, சுவிசேஷ ஊழியத்தில் எல்லா சபைகளிலும் புகழ்பெற்ற ஒரு சகோதரனை அவனோடே கூட அனுப்பி இருக்கிறோம் புகழ்ச்சி பெற்ற ஒரு சகோதரனை அனுப்பி இருக்கிறோம் and he who sent with them the brother who is of praise, அப்போ புகழ்ச்சி பெற்ற எதுல புகழ்ச்சி பெற்றவன் and who is praised among பிசினஸ்லயா இல்ல டாப் போஸ்டிங்கா இல்ல ஹையான ஒரு பதவியா உயர்வா எது In business எதுல or அவன் புகழ்ச்சி பெற்றவன் in business or top position in what place and he was made praise சொல்லுங்க எதுல புகழ்ச்சி பெற்றவன் ஊழியத்துல புகழ்ச்சி பெற்றவன் and he was made praise in the ministry. நீ உலகத்துல புகழ் பெற்று யாருக்கு பிரயோஜனம் And what does the use you become a familiar a famous in the world? நம்ம பையங்க எல்லாம் ஒரு சிலர் எல்லாம் உலகத்துல புகழ்ச்சி பெறணும்னு ஓடுறான் And some of our people and they run after the world to become a famous. சரி அதுதான் உங்களுக்கு தொழிலுங்கும் போது அதை நம்ம விட்டு கொடுத்துறோம் It may be their business and we leave it. உலகத்துல நீ புகழ்ச்சி பெற்றவனா இருந்து எந்த பயனும் கிடையாது And there is no use of becoming famous in the world. உனக்கு உலகத்துல ஒரு நல்ல வேலை கிடைக்கலாம் And you may get good position or a job in the world. நல்ல வசதி வாய்ப்புகள் கிடைக்கலாம் And you may get the luxuriousness and ஆனா richness. பைபிள் சொல்லுகிறது சுவிசேஷ ஊழியத்திலே புகழ்ச்சி பெற்ற ஒருவன் என்று சொல்லியிருக்கிறார் But the Bible says, and he who was praised among the ministry of gospel, கர்த்தருடைய காரியங்கள்ல நீ ஊழியம் செய்து அதுல நீ புகழ்ச்சி பெற்றவனாய் இருக்கணும் and you must do the work of the Lord, and you must become gr- familiar, familiar, famous or great among them. ஆண்டவர் சொல்றார் நான் உன்னை புகழ்ச்சியா வைப்பேன் And the Lord says, and I will make you great. நான் உன்னை மேன்மையா வைப்பேன் And I will exalt you. எனக்கு உன்னை மேன்மைப்படுத்த முடியும் And I have a consent to exalt ஆண்டவர் you. சொல்றார் நான் உன்னை பு- கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க எனக்கு சக்தி உண்டு And the Bible, and the Lord says, and I will make you fame and name and praise among all. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க How many of you believe this? ஆ? செப்பனியா மூணாம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது When we look into book of Zephaniah chapter three, ஆ, செப்பனியா மூணாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை பார்க்கும் பொழுது when we look into book of Zephaniah chapter three verse twenty, அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன் அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன் உங்களை கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் இந்த வசனம் சொல்லுது உங்களையே நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் சொல்லு And the before verse they says that I will make you great fame and name but the, uh, the following verse says I will make you a name a praise among all the people Benjamin கோத்திரனாகிய கீசின் குமாரனாகிய சீமையின் குமாரனாகிய யாவீர் And Jerry, the Semai, the son of Semai, the son of kees and belonged to the tribe of Benjamite. யாவீர் அப்படினா என்ன அர்த்தம் What is the meaning of Jair? வெளிச்சம் enlight அப்படினா அர்த்தம் It's ஒளி, light. வெளிச்சத்தை அதிகரிப்பது increasing the light or in enlightening இல்லாவிட்டா தெளிவுன்னு அர்த்தம் or clarity. அறிவில் தெளிவு அப்படிதான் யாவீர்னு அர்த்தம் Clearness and knowledge is called as Jair. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த மார்க்கத்துல வந்த பிறகு நீங்க தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருக்கணும் A child of God after coming to this religion and they must be of sober mind. அபிஷேகம் பெற்றாச்சு Got an நல்ல anointing சபைக்குள்ள and வந்தாச்சு came to the better church நல்ல அந்நிய பாஷை பேசுறோம் and started to speak good நல்ல tongues. ஜெபம் பண்றோம் We pray well, நல்ல உபவாசம் we எடுக்கிறோம் fast well, ஆனா நீங்க குழப்பமே அடையக்கூடாது but you should not be confused. Bible என்ன சொல்லுது What does the Bible say? நீங்க எந்த விதத்திலையும் குழப்பம் அடையக்கூடாது And you should not be confused in anything. ஆவிக்குரிய ஜீவித்துல வந்துட்ட பிறகு After coming to the spiritual life, உங்களுக்குள்ள சரியான அபிஷேகத்தில் தெளிவு உண்டாகணும் and there must be proper anointing, clarity in proper anointing. என்ன சொல்லுகிறது What does it say? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் And the Lord giveth not the spirit of fear, பலமும் அன்பும் உள்ள but the lo- spirit of love, sound love and mind. என்ன என்ன ஆவி கொடுத்திருக்காரு And what spirit is given to us? தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் And he has given us a sound mind to us. உனக்கு புத்தியில குழப்பமே வரக்கூடாது There should not be any confusions in your knowledge. கல்யாணம் கட்டி இருபது வருஷம் பிறகுதான் ஏன் கல்யாணம் கட்டினாமா எப்படி After marriage, are getting twenty years and they say, why did you marry? இவளை கல்யாணம் கட்டி இருக்க கூடாதோ and I I should have married her இல்ல இவரை கட்டி இருக்க கூடாதோ or I could have married her. அதே மாதிரி ஒரு சில ஊழியத்துக்கு வந்து 12 வருஷம் 20 வருஷம் கழிச்சு இந்த ஊழியத்துக்கு நான் வந்திருக்க கூடாதோ அப்படிமா After coming to 12 or 20 years in the ministry and they say, and it did not come to the ministry. அதுதான் உனக்கு தெளிவு இல்லைன்னு அர்த்தம் And that is what, there is no clearness for you. உனக்கு புத்தி தெளியணும் தெளிவா இருக்கணும் எப்பவுமே Your understanding should be clear always. அபிஷேகம் பெற்றவன் குழம்பவே மாட்டான் And he who is anointed will not be confused. அவனுக்கு தெளிவா இருப்பாங்க He will be clear ஏன்னா always. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் I know whom I have believed என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் and he who calleth me is faithful ஆ, எனக்கு நடக்கிறது எல்லாம் நன்மைக்குதுவா நடக்குது and what is performance to me and worketh is good for me இப்படி ஒரு தெளிவோட தான் நாம் போய்கிட்டு இருக்கணும் and with this clearness we must press forward யாவீர் என்னன்னு சொன்னா அறிவில் தெளிவு and Jair- Jair means a clearness and knowledge இவங்க பையன் தான் யாரு and whose son is யாரு மொர்தகாய் and he is a son of Mordecai இந்த மொர்தகாய்க்கு அவங்க அப்பா பேர் வைக்கும்போது மொர்தகாய்னு வச்சிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம் சின்ன பையன் அப்படின்னு அர்த்தம் He named him as Mordecai. The name meaning is a small a little one. மொர்தகாய் என்கிற ஒரு யூதன் இருந்தான் And there was a Jew called Mordecai, யூதன் and he was a Jew. starting benjamin னு சொல்லுது இப்போ யூத குலத்துக்கு வந்து ஜாயின் பண்ணியாச்சு In the beginning, and he said it is a Benjamin, and he came to the tribe of Benjamites. ஆவிக்குரிய ஜீவியத்துல வந்துட்ட பிறகு நீ ஒரு யூதன் After coming to the spiritual life, and you are a Jew. யூதன் சொன்னா யூதா அப்படின்னா துதின்னு அர்த்தம் Jew or Judah means praise, இல்லாவிட்டா பிரமாணம் உள்ளவன் அர்த்தம் or he who is having a law. யூதா அப்படின்னா கொண்டாடப்படுகிறவன் அப்படின்னு அர்த்தம் And Judah means, and he is to be celebrated. எப்பொழுதுமே நீ உனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி ஒரு துதி எப்பொழுதும் நீ ஒரு வண்டி ஆசரிக்கிற மாதிரி இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் And you must be the one who was connecting the feast and with joy and with gladness and happiness. சபைக்கு ஒரு மேன்மை உண்டு And there is excellency for the church அது ஒரு சிறியவனை பெரியவனாய் மாற்றும் and it will make the small a great. அதான் சர்ச்சினுடைய மேன்மை And that is the greatness of the church. ஒண்ணுமே இல்லாதவனை டாப்புக்கு கொண்டு போய் நிப்பாட்டிறதுக்கு யாருக்கு சக்தி உண்டு சர்ச்சுக்கு உண்டு Church is having the power to bring a person to the top position who is of nothing. பாருங்க ஒண்ணுமே இல்லாதவன் தான் ஒரு சாதாரண மனுஷன் அடிமை சிறை கைதி அந்நியன் இப்படிலாம் அவனுக்கு வரிசையா சொல்லிக்கிட்டே போலாம் And he is a slave and he is accused in the prison and he is a stranger. We can keep on saying all these. எந்த விதத்திலயும் அவன் குவாலிஃபைடு பர்சனே கிடையாது And he was not qualified to any extent. ஆ, தானியேலை போல போல ஒரு qua- ஒரு குவாலிஃபைடு பர்சனா கிடையாது அவன். And he was not a Dan- Daniel who was qualified. கதவு திறக்கிறதுக்கு தான் உங்களுக்கு தகுதி இருக்கு And he had an only a qua- a quality to open the door. Select பண்ணி கொடுத்த வேலை என்னது And what is the selected job for him? சொல்லுங்க செலக்ட் பண்ணி அவனுக்கு கொடுத்த வேலை என்னது And what is the job selected to him? கதவு திறக்கணும் கதவை போடு Opening the gate and closing the door. ஒரு டாப் போஸ்ட்ல உள்ள ஒரு மதிப்புக்குரிய வந்தான்னா எலும்பி நின்னு wish விஷ் பண்ணணும் And if anyone who is higher in the position comes inside and he must wish him and salute him. ஆனா இப்போ அவனை கொண்டு போய் ராஜாவுக்கு ரெண்டாவதா கொண்டு போய் உட்கார வச்சாங்க but now they become next to the king அப்படிதான பைபிள் சொல்லுது that's what the Bible says Esther 13 ல அழகா சொல்லிருக்கு அவன் ராஜாவுக்கு இரண்டாவது ஆனவனாய் மாறி விட்டான் Esther chapter 10 verse 3 say and he became the next to the king ராஜா ராஜாவாகிய ஆகாஷ் வேருவுக்கு இரண்டாவதாய் வந்து விட்டார் and he became next unto the king ahasuerus எங்க இருந்து எங்க போய் நிக்கிறான் பாருங்க see from where he was top top தாவீது சொல்லுகிறான் உளையான சேற்றிலிருந்து என்னை எடுத்து கண்மலையில கொண்டு போய் நிஞ்சாரு என்ன அடிகளை உறுதிப்படுத்துகிறார் And the Lord established my steppings by taking me out of the miry clay. இன்னொரு இடத்துல சொல்லுகிறார் In another place he says, ஆடு மேய்ச்சவன் என்னைய கொண்டு போய் எங்க வச்சிட்டாரு டாப்புக்கு வச்சிட்டாரு And I plowed the sheep and the Lord made me to stand in the extra position இன்னொரு இடத்துல சொல்றான் எனக்கு எட்டாத இடத்துல கொண்டு போய் என்னை விடுறாருன்னு சொல்றான் And in another place and he says, "The Lord take me to the place where I cannot go up." நீ யோசி பாருங்க எந்த லெவலுக்கு ஒரு மனிதனை தேவனால் உயர்த்த கூட முடியும் பாருங்க And see how the God is possible to take the person to the lowly estate from the top. இவனுடைய தொழில் என்ன What is his business வேலை அவனுடைய வேலை business இல்ல அவனுடைய job அவனுடைய வேலை என்ன and what is his work? அவனுடைய வேலை வாயில் காப்பவன் And what is his job and to to keep, keep God the gates. கன்னி மாடத்தின் வாசல்ல உட்கார்ந்து அவன் கதவை திறந்து விட்டுக்கிட்டு மூடிக்கிட்டு இருந்தா வேலை அவனுக்கு And he must stand in the virgin's place and he have to keep the place. வர்றவனுக்கெல்லாம் விஷ் பண்ணணும் And where people comes, he must salute him, எழுப்பி நிக்கணும் he must stand up அஹ், அங்க விசாரிக்கணும் and he must inquire them. அதுதான் அவனுடைய மெயின் வேலை And that is the important work. வேற எந்த வேலையும் அவனுக்கு கிடையாது And no more work for him. நமக்கு என்ன வேலை இருக்கு And what is the work for us? நம்முடைய நிலவரம் என்ன What is our state? நம்முடைய நிலவரம் என்ன And what is our present state? அவங்க வரும்போதெல்லாம் இவன் எலும்பி எலும்பி நிக்கணும் When they come inside, you must stand up. Esther மூணாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் Book of Esther, chapter 3, verse 2. ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள் அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான் ஆனாலும் மொர்தேகாய் அவனை வணங்கவும் இல்லை நமஸ்கரிக்கவும் இல்லை எப்படி இவனுடைய வேலை என்ன ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ஒரு ஆள் And he was the one found in the king's gate. இதுதான் அவனுடைய வேலை And that is his work. ஆனா அந்த அரண்மனையில அவன் உண்மையா இருந்தான் But he was faithful in the palace. இது அரண்மனை என்பது எதை காண்பிக்கிறது And what does this palace show? அவனுக்கு ஒரு சின்ன வீடு இருந்துச்சு வீடு இருந்து அங்கதான் எஸ்தர் வளர்ந்து கொண்டு வந்தாள் And he had a small house and there Esther was brought up. ஆனா அதே நேரத்துல அவனுடைய அதிக நேரம் எங்க இருந்தது அரண்மனையில இருந்தது at the same time, the most of the time he spent in the அது palace. எதை காண்பிக்கிறது And what does it show? ராஜாவின் அரண்மனை என்பது தேவனுக்காக நீ செய்கிற ஒரு ஊழியத்தை காண்பிக்கிறது King's pla- palace showed the ministry that you do unto God. ராஜாவின் அரண்மனை வாசல்ல நீ நின்னு ஊழியம் செய்யணும் And you must stand in the king's gate and do the ministry. நீ அரண்மனையில இருக்க உனக்கு திறமை இருக்கணும் You must have the talent to stand in king's gate. ஆ, தானியேல் ஒன்னாம் அதிகாரம் மூணாம் வசனத்துல பார்க்கும் பொழுது According to Daniel chapter 1 verse 3, அங்கே ராஜா ஒரு கூட்டம் வாலிபர்களை தேர்ந்தெடுக்க சொல்லுகிறார் and the king, asked the people to take a group of young men avangalukku enna vela what is his work aranmanaiyil sevikka koodiyavargal and they that are skillful to mimic and scapalis நீங்க ulagathile enna vela senjalum ungalku sambalam kudupanga and whatever the work you do and they will give you salary bonus kudupanga they will give you bonus அப்போ நீ வேலை செஞ்சதுக்கு இந்த உலகத்துல உனக்கு பிரதிபலன் கொடுத்தாச்சு and the reward is given to the work that you have done in this world ana nee aranmanaiyil nee enna vela seidha but what you work in the palace adukku dhaan enadhu paralogathile magime undu and that's where is a glory in heaven aranmanaiyil வேலை seiya unakku அதற்கு திறமை வேண்டும் and you must have the cunningness or talents to do in the palace அரண்மனையில் சேவிக்க திறமையுள்ள வாலிபர்களை தேர்ந்தெடுங்கள் என்று தானியேல் 1:3 ல சொல்லப்பட்டிருக்கிறது in daniel chapter 1 verse 3 it is said that those who are made proper master and they are able to do the work in the palace they must be chosen ஆனால் இவன் வாலிபன் அல்ல and he is not young man ஆனா ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க இவனுக்கு திறமை உண்டு but he have the talents to serve in the king's palace ஏதாவது ஒன்னு செய்யும் he must do something இன்னைக்கு 24 மணி நேரம் உனக்கு ஒரு நான் கொடுக்கறாருன்னா அந்த 24 மணி நேரத்துல நீ கர்த்தருக்காக எதையாவது நீ செய்யணும் if 24 hours is given to you you must do something for god நீ கத்தருக்காக ஒண்ணுமே செய்யாம நீ மௌனமா இருக்க கூடாது If you do nothing for God and you should not keep silent. நீ காலைல எந்திக்கிற குளிக்கிற புறப்படுற வேலைக்கு போற என்னெல்லாமோ நீங்க செய்றீங்க You wake up early in the morning, you depart and you go for the job and you do all these but activities. காடுக்காக என்ன செய்றீங்க But what you do for God? கடவுளுக்காக நீங்க என்ன செய்றீங்க But what you are doing for God? இன்னைக்கு நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க What do you have done today? ஆ? நான் நாலு மணிக்கு நீ ஜெபிச்சேன் I prayed at four o'clock in the Bible morning. படித்தேன் I read Bible. இப்படிலாம் நீங்க பல காரணங்களை பல வேலைகள்லாம் சொல்லுவீங்க. And you will tell these excuses and these words. இதெல்லாம் உங்களுக்காக செஞ்சீங்க. And these you have done for your sake. But கர்த்தருக்காக இன்னைக்கு எதையாவது நீ செஞ்சிருக்கியா? Have you done anything for the sake of the Lord? அதான் முக்கியம். And that is important. அது சின்ன வேலையா இருந்தாலும் சும்மா டோர் திறந்து மூடுற வேலையா இருந்தா கூட போதும். Even it is a small work just opening and closing the door. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய பிரதிபலனை அவன் அனியா அனுபவியாமல் போவதே இல்லை and he will not get the reward of even a cup of water it is given to him in the yes in the மொர்தகாய் தன்னுடைய வீட்ல எஸ்தரை வளர்த்து வந்தார் And this Mordecai brought up Esther in his house. இது எல்லாரும் நமக்கு தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட் தான் ஆனா நம்ம கத்துக்கொள்ள வேண்டியது இதுக்குள்ள கிடக்கு And this is the subject we all knew well, but the thing which I have learned is more. அவன் எஸ்தரை வளர்த்தான் And he brought up Esther, அவன் வீட்ல அதை வளர்த்துக்கிட்டே வர்றான் and he brought her up in the house. ஆ, வாசிங்க ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் Chapter 2 verse 7. அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அச்சாளை வளர்த்தான் அத்சாலை வளர்த்தான் And he brought up Esther Harasha. அவளுக்கு ரெண்டு பேரு There are two names. ஒன்னு வந்து எஸ்தர் மற்றொன்று அத்சால் One is Hadasha and another is Esther. ரெண்டுமே ஒரே ஆள் தான் Uh, Both are same, ஒவ்வொன்றுக்கான அர்த்தம் மட்டும் வெவ்வேறு but the meaning is different. Esther என்னும் அத்சால் That is Hadasha, that is Esther. Esther அப்படின்னு சொன்னா நட்சத்திரம்னு அர்த்தம் When we tell Esther and is a star, எதை வளர்க்கறான் வீட்டுல what she brought up. நான் ஞாயிற்றுக்கு சொன்ன ஞாயிற்றுக்கிழமை சொன்ன மாதிரி உங்களை நாய் வளர்க்குறீங்களா பூனை வளர்க்குறீங்களா செடி வளர்க்குறீங்களா அழகு கலர் கலர் கலர் ஃபிஷ் வளர்க்குறீங்களா அஹ், இல்ல முயல் வளர்க்குறீங்களா புறா வளர்க்குறீங்களா அஹ், வேற என்னெல்லாம் வளர்க்குறீங்கன்னு தெரியல எனக்கு Don't- I don't know whether you grew up these dogs or peacock or these parrots or any kind of animals in your இதெல்லாம் house. உங்களுக்கு பெட்டு எதுன்னு தெரியல எனக்கு I don't know what is your pet animal, ஆ? உங்க நீங்க எதை வளர்க்குறீங்க what you brought up இங்கே இவன் யாரை வளர்த்துக்கிட்டு இருக்கான் and whom he was br- bringing up வீட்டுல புறா வளர்க்குறானா and he was uh, is taking his இல்ல லவ் dogs பேர்ட்ஸ் வளர்த்துக்கிட்டு இருக்கானா or he is carrying the lovebirds. என்ன வளர்த்துக்கிட்டு இருந்தான் What he cared, இவன் வீட்டுல எஸ்தரை வளர்த்தான் he brought up Esther in his house அதான் ரொம்ப முக்கியம் and that is important. ஒரு நட்சத்திரத்தை வீட்டுல வளர்த்துக்கிட்டே வரான் And he's brought up star in his house. அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கிறது மறைவான நட்சத்திரம் The one meaning is a hidden star. மறைவான நட்சத்திரம்னா ஒரு வாலிப பிள்ளை வீட்டுல இருக்கிறது வெளியவே தெரியாது அப்படி வளர்க்கறான் A hidden star, the young girl in house and you not, know- no one can see in such a way he brought up. நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறது வெளியே தெரியக்கூடாது ஒரு எச்சரிப்பும் ஆட்டமும் பாட்டமுமா இருக்கக்கூடாது மறைவான நட்சத்திரமா இருக்கணும் young girl in our house when when she was brought up and she not, should not reveal to anyone, she must be like a hidden star. ஆ, நம்ம வீட்டில் இருக்கிறது வெளியே பாட்டு சத்தம் கேட்கலாம் துதியின் சத்தம் கேட்கலாம் வீட்டில் ஜெபிக்கிறாங்க அப்படின்னு சண்டை ஓடுறது சிரிக்கிறது விளையாடுறது ஒரே இந்த ஹோம் தேட்டரை வச்சுக்கிட்டு வால்யூமை கூட்டிக்கிட்டு ஆடுறது இதெல்லாமே பெந்தே கோஸ்துக்கு ஆகாது Praising and singing voice can be heard from the house, but not any kind of celebration or any kind of rejoicing or dancing, and such a voice should not hear outside. நட்சத்திர நட்சத்திரத்தை வளர்த்தல் என்பது மணவாட்டியை வளர்த்தல் என்று அர்த்தம் Bringing up the star means it is bringing up the bride. இந்த எஸ்தர் தான் ராஜஸ்திரியா என்ன செய்றா மாறுறா And this Esther become a queen, உனக்குள்ள மறைவாக ஒரு மணவாட்டி உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கணும் நீ அவளை வளர்த்துக்கிட்டே வரணும் there must be hidden bride inside you, you must bring up or you must grow up. அப்படிதானே சரிதானா Is it correct? ஆ? இந்த நட்சத்திரம் யுத்தம் பண்ணும் The star will battle. நியாயாதிபதிகளை நீங்க பார்க்கும் பொழுது When you look into book of Judges, ந- நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து போராடின என்று ஐந்து இருபது சொல்லுகிறது and bo- Judges book, uh, cha- chapter five verse twenty says, "And the star, and it was fought out in his அப்படின்னா courses." என்ன அர்த்தம் What does it mean? ஒரு ஜெப வாழ்க்கையை உனக்குள்ள வளர்த்துக்கிட்டே வரணும் You must bring up the prayer life in you. உனக்குள்ளேயே உன மறைந்திருக்கிற ஒரு ஜப வாழ்க்கை வெளியே தெரியாத அளவு உள்ளுக்குள்ள மிட் நைட்டு காலையில் அதிகாலையில் கிடைக்கிற நேரத்துல எல்லாம் நீ அறை விட்டு பூட்டிக் கொண்டு அந்த ரங்கத்தில் உன்னுடைய பிதாவை நோக்கி கதறிக்கொண்டே இருக்கணும் You must close your chamber and you must call unto the Father in the secret places. You must call unto Him. The hidden prayer life must be in you that should not be revealed outside. ஆ, நீங்க எத்தனை பேரை வளர்க்குறீங்க And how many are growing உன்னுடைய this? ஜப வாழ்க்கையை வளர்க்குறீங்களா Are you growing your prayer life? ஒரு மனவாட்டியின் வாழ்க்கை உனக்குள்ள வளர்ந்துகிட்டே இருக்கா Is the life of bride life is growing in you? தானியலின் புத்தகங்களில் பார்க்கும் பொழுது When we look into book of Daniel, अनेகர நீதிக்கு உட்படுத்தறவர்கள் நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார் and they that are making the righteous, and they will shine like a star. ஒரு தேவனுடைய பிள்ளை அநேகரை நீதிக்கு உட்படுத்த வேண்டும் And the child of God and they must bring enemy unto the righteousness. பனிரெண்டாம் அதிகாரம் மூணாம் வசனத்துல பார்க்கும் பொழுது When we look unto twelve verse three, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள் and they that are bringing them to the shine as firmament as stars in righteousness. அது என்ன நீதிக்கு உட்படுத்தும் நட்சத்திரங்கள் And what are those stars as righteousness? அதுதான் ஆத்துமாக்களை நீங்கள் பிடிப்பது And that is gaining the souls. ஆத்துமாக்களை நீங்க எவ்வளவு பேரும் ரட்சிப்புகளை கொண்டு வரீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு பரலோகத்துல மகிமை And how far you are bringing the souls unto salvation, to that extent you will receive reward in அழிந்து heaven. போகிற உலக பொருளாலே ஆத்துமாக்களை நண்பர்களை சிநேகிதர்களை சம்பாதியுங்கள் And you must gather up the souls and friends because of this unperishable things of this world. ஆ, கர்த்தர் உன்னைய வந்து இந்த கடைசி நாட்கள்ல கொண்டு வந்ததுக்கு காரணம் உன்னைய ரட்சித்தது மாத்திரமல்ல உன்னைய ஒரு வேட்டக்காரனா கொண்டு வந்திருக்கிறார் And the reason the Lord brought you in these last days, the Lord brought you as a hunter. நான் திரும்பவும் சொல்றேன் Once again I repeat, ஆதி அப்போஸ்தல காலம் மீன் பிடிக்கிற காலம் The early apostolic period is catching the fish. அப்பொழுது நான் அநேக மீன் பிடிக்கிறவர்களை அழைத்து அனுப்புவேன் அவர்கள் என்ன செய்வார்கள் உங்களை பிடிப்பார்கள் ஆனா அப்போஸ்தல காலத்தினுடைய முடிவு உன்னை மீன் பிடிக்கிறவன் அவர்களை வேட்டக்காரனா கொண்டு வரார் I will bring you as many catchers of fish to bring the souls, but the last days of the apostolic period is the Lord will make you as a hunter. மீன் பிடிக்கிறதுங்கிறது தூண்டி போடுறது வலை போடுறது அப்படியே ஆத்துமாக்களை மெல்ல மெல்ல மெல்ல சேக்கறது ஆனா வேட்டையாடுறதுன்னு இல்ல வைராக்கியமா அந்த டைமுக்குள்ள நீ வேட்டையாடி ஜனங்களை வேட்டையை கொண்டு வரணும் catching the fish you must spread the nets and you must take and you must take all the fishes but hunting you have to spread the friends and make, make many souls எரேமியா 16 16 book of jeremiah chapter 16 verse 16 நீ ஒரு வேட்டைக்காரன் you are a hunter இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன் இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள் அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்து அனுப்புவேன் இவர்கள் அவர்கள் எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலைகளின் வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள் இதுதான் இப்ப இப்போ இருக்கிற கடைசி காலத்துல அப்போ சில காலத்தினுடைய முடிவு வருகையின் காலத்துல ஒரு ஊழியக்காரனை மீன் பிடிக்கிறவன் அல்ல வேட்டக்காரனா கொண்டு வரார் and this is the end of the apostolic period and the lord did not bring the people as the fishers catches of fish but the lord makes them as a hunter நான் மீன் பிடிக்கிறதை அழைப்பேன் அவர்கள் பிடிப்பார்கள் பின்பு நான் யாரை எடுப்பேன் வேட்டைக்காரனை கொண்டு வருவேன் I will send many fishers to uh, catch the fish, but at the last I will send many hunters. மலைகளில் குன்றுகளில் கண்மலையின் வெடிப்புகளில் And they that are in every hill and out of the holes of the rocks and mountain. மூணு இடத்துல வேட்டையாடணும் You must hunt in three places. அது என்ன மலை அது என்ன குன்று அது என்ன கன்மலை What is a mountain, what is a rock and what is a hill? பட்டணங்கள் கிராமங்கள் சபைகள் That is the cities and two places, villages and the churches. கன்மலை வெடிப்புங்கிறது எதை காண்பிக்கிறது And what does the cleft of the rocks show? சபைகளை காண்பிக்கிறது It shows church. மற்ற சபைகள்ல கூட கன்மலை வெடிப்புல உள்ள ஆவிக்குரிய அபிஷேகம் பெற்ற ஜனங்கள் இருக்காங்க in the clubs of the rock in other congregation the people those spiritual found கிராமங்கள் பட்டணங்கள் நீ பல இடங்கள்ல போய் சொந்த ஜனங்கள் புறஜாதிகள் பல இடங்கள்ல நீ அலைந்து திரிந்து ஊழியம் செய்யிறது ஒரு பகுதி மூணாவது மற்ற சபைகள்ல உள்ள உண்மையுள்ள ஜனங்கள் ஆழங்கள் தெரியாம எங்கேயோ சிக்கி அப்படி வஞ்சிக்கப்பட்டு கிடக்கிற ஜனங்கள் வெளியே வரணும் அவங்கள வேட்டையாடணும் Uh, Going to the cities and villages and among the Gentiles and strangers, you must spread the gospel, you bring them here. But among the, among the congregation and other assemblies, and those who know the depth of the doctrines, and they must be brought here, you must hunt those people. ஆத்துமாக்களை வேட்டையாடுகிற ஒரு ஜீவியத்தை உனக்குள்ளே நீ வளர்க்க வேண்டும் And you must grow up the life to hunt the souls. ஒரு ஜெப ஜீவியத்தை வளர்க்க You வேண்டும் must grow up the prayer life. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு மனவாட்டியை உனக்குள் வளர்க்க வேண்டும் Above all, you must bring up the bride in you. அடுத்து அட்சால் அந்த பெண்ணுக்கு இன்னொரு பேர் வந்து பெட் நேம் என்னது பப்ளிக்ல ரிஜிஸ்டர்ல இருக்கிறது எஸ்தர் ஆனா வீட்டுல கூப்பிடுறது அச்சால் the surname for uh, uh Esther is Hadasha உங்களுக்கு எல்லாம் அப்படி எல்லாம் பேர் இருக்குமே ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க ஒரு சில வீட்டுல பேர் அது பாட்டுக்கு அங்க ஒரு ரிஜிஸ்டர்ல ஒரு பேர் கொடுத்திருப்பாங்க பாருங்க ஒரு இடம் அந்த கேப் எல்லாம் தாண்டி போயிடுங்க and some for some uh, in the தாத்தா பேரு பாட்டி பேரு அப்பா பேரு இந்த பாஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னா அவன் போடுவான் வரிசையா ஒரு பேரு passport and follow many names ஆனா இங்க பேரு அவளுக்கு வீட்டுல உள்ள பேரு அச்சாட் but surname other name pet name given in home சொன்னால் மிருது செடி அப்படின்னு அர்த்தம் when we tell about haksha and it has a little tree அப்படினா smoothness அர்த்தம் it means smoothness உனக்குள்ள ஒரு மிருது செடி போல ஒரு அனுபவம் இருக்கணும் and there must be a tree experience found in you நீ எப்பவும் பார்த்தாலும் ரஃபா ஹார்டா கல்லு மாதிரி பாறை மாதிரி அப்படி ஒரு டஃப்பான ஒரு ஆளாவே இருக்க கூடாது you should not be toughest person so rough and hard in your life கோபம் இருக்கிற இடத்துல குணமும் குடி இருக்கும்னு சொல்லுவாங்க and where the angry is there and there will be the good nature சொல்லுவா அடிக்கிற கை தான் நிச்சயம் அணைக்கும்னு சொல்லுவா In the world they say and the hands that beat and will embrace. கல்லுக்குள்ளேயும் ஈரம் உண்டுன்னு சொல்லுவான் And there is witness even in the stones. ஆனா இவனு பாருங்க இவனுடைய அந்த வளர்த்த பிள்ளையினுடைய பெயர் அத்சால் மிருது செடி ஸ்மூத்தா And the, the, the child was brought up by uh, the Mordecai, this Hadasha, ஒரு smoothness. காலத்துல உனக்குள்ள முள்ளு நெருஞ்சிலாம் இருந்துச்சு And one, ca- one time, one period of time, and there were thorns and briars in your life. இந்த சத்தியத்துக்குள்ள வந்துட்ட பிறகு உனக்குள்ள மிருது செடி வளரணும் After coming to this tree of truth, and you must have this tree experience in you. ஏசாயா ஐம்பத்தி அஞ்சு பதிமூன்று and 55:13 of Isaiah. முற்றடிக்கு பதிலாக தேவதார் விருட்சம் முளைக்கும் காஞ்சொறிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் அது கத்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாது நித்திய அடையாளமாகவும் இருக்கும் அந்த வசனத்தை நல்லா படிச்சுக்கங்க யூ கேன் read this. நெருஞ்சிலுக்கு பதிலாக எது முளைக்கும் முச்செடி முளைக்கும் சாரி செடி முளைக்கும் அதுதான் கீர்த்தியும் அடையாளமுமா உன்னை மாத்தும் And instead of prayer shall come of the myrtle tree, and that shall be a name, that is be a sign for you. எப்படி மோசமா இருந்த ஆளு இந்த அபிஷேகம் பெற்ற பின்பு சபைக்குள்ள வந்துட்ட பிறகு எவ்வளவு மிருதுவா மாறிட்டாங்கிறது தான் கீர்த்தி அதுதான் உன்னுடைய அடையாளம் how far the worst person he was after coming to the church and he becomes smooth and that that is your sign அதை விட்டுவிட்டு சபைக்குள்ள போன பிறகு கூட இவன் இப்படி தான் இருக்கான்னா அதுதான் அடையாளம் and leaving it after coming to the church and in still he sees the nature and that is a sign அப்படி வரவே கூடாது and it should not come like that நீ மிருது செடியா மாறினாதான் உன்னை வைத்து ஆலயத்தை கட்ட முடியும் If you become a myrtle tree and the Lord can build up temple through நீ you, மிருதுச்செடியா இருந்தாதான் உனக்குள்ள தூதர்கள் உலாவ முடியும் if you are a myrtle tree and angels can move in you, நெகேமியா எட்டாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஜனங்கள் பண்டிகைகளை ஆசிரிக்க முடியாத கூடார பண்டிகைக்கு அவர்கள் ஆயத்தப்படுத்தும் பொழுது மிருது செடிகளை வைத்து கூடாரம் போட்டார்கள் And according to Nehemiah chapter 8 verse 15, when they were taking over the feast and they constructed this uh, tents with myrtle branches. சபைய கட்ட ஜீவியத்தை கட்ட பரிசுத்தத்தை கட்டி எழுப்ப விசுவாசத்தை கட்டி எழுப்ப நீ ஒரு மிருது செடியாக உனக்குள்ளே வளர்க்க To build up your church, build up your congregation, build up the faith and you must be a myrtle tree and grow up these trees in you. அடுத்ததாக சகரியா ஒன்னா அதிகாரம் எட்டு பத்து பதினொன்னு இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது When we look at the book of Zechariah chapter 1 verse 8 and 11 அங்க என்ன சொல்லி இருக்கிறது and what it is mentioned மிருது செடி உனக்குள்ள இருந்துச்சுன்னா அங்க தேவ தூதர்கள் உலாவுவார்கள் and வருவார்கள் if there is a myrtle tree in you and angels of God will move in you மிருது செடிகளுக்குள்ளே கர்த்தருடைய தூதன் நின்றான் and the angels stood among the myrtle trees உன்னுடைய வாழ்க்கை ஸ்மூத்தா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னாலே கர்த்தருடைய செயல்கள் அங்க நடக்கும் If your life becomes smooth and the work of the Lord will be performed in you, இன்னைக்கு எத்த- எப்படி நம்ம இருக்கிறோம் நீங்க நீங்களே யோசிச்சு பாருங்க you examine and see how you are. அவன் அந்த எத்சா- அத்சாளை அந்த எஸ்தரை குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான் And he took Esther, the Hadasha, as daughter. அதுதான் அவனுடைய speciality That is his speciality. அவளை வேற யாருமாக எடுக்கல And none was took- taken அவளை up. எப்படி எடுத்துக்கொண்டான் How he took? எஸ்தர் ரெண்டு ஐந்தின்படி According to Esther chapter 2 verse Mordecai 5. அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான் And Mordecai took her as a daughter. நீ ஒரு ஒவ்வொருவரையும் குமாரர் குமாரத்திகளா தான் எடுக்கணும் You have to take everyone as your sons and daughters. ஆ, அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் தான் உனக்கு இருக்கணும் You must maintain such a relationship. ஆ, இப்போ இந்த மொர்தகாயினுடைய ஸ்டைலுக்கு நம்ம அடுத்த பகுதிக்கு வருவோம் Now we can see the other part in the next style of Mordecai. esther இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை பார்க்கும் பொழுது Look the book of Esther chapter 2 verse 10 அங்கே மொர்தகாய் அவளுக்கு ஒரு டீச்சிங் பண்றான் and Mordecai gave her teaching to her. வாசி எஸ்தரோ வென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வோத்தரத்தையும் அறிவிக்காதிருந்தால் மொர்த்திகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான் சபைக்குள்ள வந்துட்ட பிறகு உன்னுடைய குளம் கோத்திரம் ஜாதி இதெல்லாமே வெளியவே தெரியக்கூடாது After coming to the church, your caste, your kindred, your nation, one thing should be revealed outside. பவுல் என்ன சொல்றாரு What does Saint Paul say? யூதனுக்கு நான் யாரா இருப்பேன் யூதனுக்கு நான் யூதன் I am a Jew for the Jew, கிரேக்கனுக்கு நான் கிரேக்கன் I am a Greek for the Greek, அப்படிதான் நம்ம லைஃப்ல இருக்கணும் Our style must be like this in life. வேலூருக்கு வந்தாச்சா வேலூர் தான் After coming to Velu, you are Velu. அவ்வளவுதான் That's it. நான்லாம் மீனவர்கள் மத்தியில ஊழியம் செஞ்சிருக்கேன் I uh, ministered in midst of the uh, ca- தொண்ணூத்தி ஒன்பது அங்க மீனவர்கள் தான் 99% of fishermen. நான் அவங்க கூடயே தான் இருப்பேன் I will be with them always. அவங்க வீட்டுல போய் சாப்பிடுவேன் I will uh, eat in their home. உள்ள நுழையறதுக்கே இவ்வளவுதான் இருக்கும் கதவு அதுக்குள்ள நுழைஞ்சிருவேன் A small door, but I will enter inside. ஆ. போனீங்கன்னா கருவாட்டு நாத்தம் பயங்கரமா இருக்கும் When I enter inside, uh, the smell of a dry fish will be like உட்காரவே anything. முடியாது. I could not sit. அவங்க கூடயே நான் உட்கார்ந்திருப்பேன் I will sit with him. அவங்க கூட மீன் பிடிக்க போவேன் I will go and catch fish with them, அவன் மீன் பிடிப்பான் and he will catch fish, அங்கேயே பொரிச்சு கொடுப்பான் and he will fry me there அங்க itself. உட்கார்ந்து சாப்பிட்டு அவங்க கூடயே கடல்ல குளிச்சிட்டு திருப்பி வருவேன் I will eat there and I will take bath and I come back. அவன் வீட்லயே ஜெபம் வைப்பேன் I will oft conduct அங்க prayers. போய் ஊழியம் வைக்கிறது I will conduct ministries. அதனால அவனுக்கு வந்து நான் இப்ப- அங்கெல்லாம் ஒரு சின்ன இடம் It was a very small place. வீட்டு வெளிய போனேன்னா ஒரு ஏரியால ஒரு 20 வீடு இருக்கும். If we go to the faith home in one particular area, there will be 20 houses. நான் வெளிய வரான உடனே ரெண்டு மூணு பையங்க வந்துருவாங்க. When they- when they- anyone see me or uh, coming outside, two or three boys will come வீடெல்லாம் ஒரு 100 அடி 50 அடிக்குள்ளேயே தான் இருக்கும். and the uh, houses will be uh, 100 to 50 feet. இந்த வீடு விசிட் பண்ணிட்டேன்னா அந்த வீட்ல உள்ள பையன் பிரதர்ஸ் அவ்வளவு வரையும் என் பின்னால வந்துருவான் இப்படியே நான் ஒரு பதினெட்டு வீடு முடியும் போது ஒரு அறுபது பேர் வந்துருவான் அறுபது பேரும் திருப்பி நான் ஃபைத்தம் நடந்து வரும்போது ஃபுல்லா எங்க தான் வருவா என் பின்னால அறுபது பேர் வந்துகிட்டே இருப்பான் வந்து நான் ஃபெய்த்தம்ல உள்ள வந்து என்னை விட்டுட்டு திருப்பி அறுபது போவோம் ஒரு ஊர்ல உள்ள அந்த கிராமத்துல உள்ள அவ்வளவு பேரும் பாப்பான் And most of the people in the villages, they will come after, when I visit, when I be completing the visiting, after 18 houses, all the members of the family, they will come and drop me in the faith home, then they will return back to their houses. அப்ப நான் இருக்கும்போது and area la cycle kuda kediyadu nadandhu நடந்து தான் boating la தான் போகணும் When I minister there and there was no more cycle and I have to go by walking and by boating. ipo ella vasidhi இப்ப car la and faith home ku vandiruchu But there was no facilities and car is given to the faith home. ஆனா அப்போ வந்து அந்த ஜனங்கள் அப்படிதான் But the people condition present state was there like that. வீடுகளுக்கு போனா அப்படியே கேக் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஸ்டைல் வந்து அப்பளம் பொரிச்சு கொடுப்பான். And they will not offer cakes and they will give this puppet. அப்பளம் அப்பளம் பொரிச்சு கொடுப்பான். அது வந்து என் கூட 40 பேர் இருப்பானே ஒட்டகம். இது எல்லாருக்கும் கொடுத்து பொரிச்சு சாப்பிட்டு அடுத்த வீட்டுக்கு போகணும் அடுத்த வீட்டுல இன்னொன்னு கொடுப்பான். இப்படியே நான் முடிச்சு ஒரு நாள் விசிட்டிங் முடிச்சு வந்தேன்னா அறுபது எழுபது பேர் என் பின்னால வந்துகிட்டே இருப்பான். நான் பேசிக்கிட்டு போவேன் ஊர்ல உள்ள அவ்வளவு மீனவரும் பாப்பான் And they fry the puppet and give it to me and after completing my visiting and all the members of the villages will come back after me. அந்த ஜனங்கள் அப்படி ஒரு அந்த ஜனத்துக்கு அவன் மேக்ஸிமம் என்னைய வந்து எப்படி தான் எடுத்திருந்தாங்க நான் ஒரு மீனவர் தான் வச்சிருந்தேன் And maximum and they considered me as a fisherman. நீ அப்படி மாறணும். You must be changed like that. அதனால தான் அவன் சொல்றான் நீ பூர்வோத்திரத்தையும் எதையும் சொல்லிடாத உன் குலத்தையும் கோத்திரத்தையும் இந்த கதை குடும்ப கதையெல்லாம் பேசாதேன்னு சொல்றான் And he was teaching Esther and you should not speak about your kindred, your native native thing and you should not charge about anything. அவனுடைய டீச்சிங் அதான் நீ அத சொல்லாத That is his teaching, you should not show forth anything. Don't speak about it அந்த சப்ஜெக்ட்டே நீ எடுக்காத Don't open that subject. நீ யாருன்னு யாருக்குமே தெரிய கூடாது No one should know that who you are. அப்படி ஒரு பிராக்டிஸ் நமக்குள்ள இருக்கணும் And such a practice we should have. நாம யாருன்னு தெரிஞ்சிருச்சனாலே ஆட்டோமேட்டிக்கா இனம் சொல்லுங்க தமிழ்நாடு பழமொழி இனம் இனத்தோடு என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்கா நீ சாப்பிட்ற இடத்துல வந்துடுவான் பிரதர் எப்படி இருக்கீங்க அப்படியே இழுத்து இழுத்து கடைசியில சபையில ஒரு ஒரு ஏழு எட்டு குரூப் வந்துருவான் And when, when the people when the people know that who you are, that the feathers of flock together like mice and everything will come and join with you, and people will come and mingle with you. yana sanathila paavathukku marikkum bodhe ஜாதிக்கு nee marikkanum And when you are die in bap water baptism, you must die into your caste. na apdi than prasangam pandren And that's what I preach. ஆண்டவர் abraham first koopta odane When the Lord முதல்ல சொன்ன வார்த்தை என்னது ஆபிர- ஆதியாகமம் 12 2 when the Lord called Abraham first and what is the first word uttered to Abraham? ஒன்- ஒன்று 1 2 ஆ வாசிங்க ஒன்னு வாசிங்க கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு போ நான் உன்- தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு போவா உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு தமிழ் தெளிவா இருக்கணும் பைபிள் சொல்லுகிறது முதல்ல உன் தேசத்தை விடு ரெண்டாவது எனத்தை விடு மூணாவது தகப்பன் வீட்டை விடு இவன் தான் விசுவாசி The Bible says, "Get thee out of thy country, from thy kindred and from father's house." ஆனா நீங்க சொல்லுவீங்க திருப்பி ஆபிரகாம் எங்க போய் பொண்ணு எடுத்துட்டாரு என் இனத்தார் இடத்துக்கு போய் அங்கதான் ஆபிரகாம் ஃபெயிலியூர் ஆனா அதனாலதான் ஆபிரகாம் சாவுல இஸ்மவேல் வந்து நின்னான் And Abraham failed in the விடாத ஆபிரகாமை மரணத்துல இஸ்மவேல் வந்ததுக்கு காரணம் என்னது நீ எனத்தை விடல ஜாதியை விடல சாகும்போது யார் வந்து நிப்பா லாஸ்ட் ஆள் வந்து நிப்பா and if you do not leave the kinder the last person and an will come and stand before you அங்கதான் ஆபிரகாம் செஞ்ச பெரிய தவறு முதல் முதல் அவனை கூப்பிட்ட உடனே தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டை விடுன்னு பொண்ணு பார்க்கும்போது மட்டும் கரெக்டா எங்க போயிட்டான் என் இனத்தார் இடத்துக்கு போய் என் தேவன் உனக்கு அதை செய்வார் இதை செய்வார் ஒட்டகத்துல எல்லாம் ஒட்டகத்துக்கு தண்ணி எல்லாம் கிடைச்சது பொண்ணு எல்லாம் கிடைச்சது கரெக்ட் தான் ஆனா புறப்பட்டு அனுப்பி விடுன்னு சொன்ன இஸ்மவேல் எங்க வந்துட்டான் ஷாவு அன்னைக்கு கரெக்டா வந்து சாத்தான் நிக்கிறான் இசுமவேல் நிக்கிறான் இல்ல யார் நிக்கணும் ஈசாக்கு மட்டும்தான் நிக்கணும் நின்னது யாரு இஸ்மவேல் நின்னான் And the Lord said, "You must get thee out of the kindred," but he was looking after the kindred to look after the bride. But at last what happened at the end of the third point? And Ismail came, but Ismail should not stand in the place, but நீ Isaac உன் was இனத்தை விடல present. You அதனால ஆகார் இனத்தோடு நீ இணைந்த எகிப்தியரோடு அடிமையோடு நீ இணைந்தாய் அந்த சாட்சி வந்து நிக்குது அங்க And you are not mingled with Isaac, but you have made with uh, Hagar, and that is your testimony at last. அதனால யாராவது ஆபிரகாம போல இனத்தான்ல போய் பெண் எடுத்தேன்னு சொல்லி வசனத்தை பிடிச்சிட்டு என்கிட்ட வந்துடாது So you should not take the verse by saying that Abraham did so by taking up the kindred. அவன் சொல்றான் நீ உன் பூர்வோத்தரத்தை சொல்லாதே And he says, and you should not you forth your kindred. இப்ப நம்ம பெண்டிகாஸ்ட்ல பாத்தீங்கன்னா பயோடாட்டா கல்யாணத்துக்கு அடிக்கும்போது போது அது ரொம்ப தெளிவா அடிக்கிறாங்க இப்போ அது முந்திலாம் பயம் இருந்துச்சு இப்ப பயமே கிடையாது அப்ப Pentecostal people, when they were publishing this biodata, they were very clear in mentioning all the aspects. Pastor லூக்கா கெல்லிஸ் போனவனே உடனே சொல்லிட்டாரு எவனாவது ஜாதி பார்த்து கல்யாணம் கட்டுறேன்னா ஒருத்தனும் பொண்ணு பையன் தேடி ஏன்ட்ட வரக்கூடாது And Pastor Luca said that once was coming after the marriage seeking after the cast and they not na paakra na பாக்குறேன் நான் சொல்றதை And if you leave all these and whatever the bride which you show you, you must make make in marriage. namma alunga correct நம்ம ஆளுங்க time la டயத்துல color enna என்னங்கறத நினைஞ்சுக்கலாம் இந்த nari வந்து or chaayathila poi ulundu color மாறி poichu And the fox fell upon the color and it becomes in different color. ah அதுக்கு பிறகு எல்லாரும் அதை பார்த்து பயந்துகிட்டே இருந்தாங்க இது என்னடா ஒரு புது டிசைனா இருக்கேன்னு and all they thought it was different in color and design ஆனா நரிகளுக்கு எல்லாம் ஒரு குழப்பம் இவன் பார்த்தா ஒரே ஸ்டைல்ல இருக்கு ஆனா ஒண்ணே ஒண்ணு தான் டிஃபரெண்ட் நம்ம எல்லாரும் ஒரு ட்ரிப் ஊளையிட்டு பாப்போமே and the foxes அந்த புத்தி ஜென்ம புத்தி வந்துருச்சுன்னா ஊளையிட்டுருனா அதே மாதிரி எல்லா நரியும் கத்திச்சு இது வழக்க தோஷத்துல நிஞ்சிருச்சு கத்திடுச்சு அதே மாதிரி நம்மால் கரெக்டா கல்யாணத்துக்கு பழக்க தோஷத்துல எங்க வந்து நின்றுவான் அதுக்கு பல காரணங்கள் சொல்லுவாங்க அது பேசும்போது பார்க்கணும் பாருங்க Our people also in their attract only to the habitual practice and they will show their color outside. அந்த நேரத்துல தான் கரெக்ட்டா வந்து நிப்பா. At that particular place they will stand there. ஆனா இவன் சொல்றான் அப்படி நீ சொல்லாத. And you should not show forth. பொன்தாகானுடைய அடுத்த மைண்ட் எப்பவும் எஸ்தருடைய சுக செய்தி. and his other mind is always the good tidings of esther esther 2nd adhigaram 11th book of esther chapter 2 verse 11 esther's suga seidiyum avalukku nadakkum kaariyathiyum ariyan mordegai naadorum kanni maadathu muttathukku munbaga ulavuvan daily avan walking poradhu edam enga கன்னி மாடத்துல வந்து தான் சுத்திட்டே இருப்பான் And there he will walk around and he will go to the best high place of them. எஸ்தரின் சுக செய்தி தெரியணும் And he must know the good tidings of his child அவளுக்கு இன்னைக்கு என்ன ஸ்டெப் நடந்திருக்கு And what step, what happened to her? நல்லா புரிஞ்சுக்கங்க You must understand well. ஆ, உனக்குள்ள இருக்கிற மனவாட்டி எப்படி இருக்கா அதுதான் முக்கியம் And you must see what, how was the bride அவளுடைய news? சுக செய்தி எப்படி And what is her news? அவளுக்கு டெய்லி என்ன நடக்குது And what happened to her every day? யாருடைய character And what is the character of, whose character it was? தேவன் ஏதேன் தோட்டத்துல என்ன செஞ்சாரு டெய்லி வந்து அவன் எப்படி இருக்கான்னு பார்க்க வருவார் And every day the Lord moved and hidden God and how he was, நம்மளுடைய ரெண்டு சிஸ்டிப்பு எப்படி இருக்கு how the two creator creation ஆதாம் ஏவாள் எப்படி இருக்காங்க and how the Adam and Eve, அவங்க வளர்ச்சி எப்படி இருக்கு how is their growth, அவங்க சுக செய்தி எப்படி இருக்கு and how their gladdings. நல்லா தான் பாத்துக்கிட்டே வந்தார் ஒரு நாள் தான் பார்த்தபோது என்னது வளர்ச்சி இல்ல வீழ்ச்சி நடந்தது And one day he looked after, there was no growth but falling. அப்ப தேவனுடைய சிந்தை யாருக்கு இருக்கு what's whose mind was with மொர்தகாய்க்கு இருக்கு இட் வாஸ் வித் மொர்தகாய் அவன் மைண்ட்ல வேற எதையுமே யோசிக்க மாட்டான் and he will never think in his mind அவன் மைண்ட்ல காலையில எந்திச்சா இன்னைக்கு என்ன சுத்திகரிப்பு நடந்துச்சோ இவ அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டாளா ராஜஸ்திரியா மாறிடுவாளா அவளுக்கு சுகமா இருக்காளா ஏதாவது டல் ஆயிடுச்சா இவன் மைண்ட் முழுசும் அது போல உன்னுடைய சிந்தை ஆவிக்குரிய சிந்தையாவே மாறிடும் Is she well and she become a queen and she was, how is her tidings and how is her present state and growth and completely his mind was spiritual and our minds should be changed as a spiritual. உன்னுடைய ஜெபம் உன்னுடைய விசுவாசம் உன்னுடைய பிரதிஷ்டை உன்னுடைய பைபிள் ரீடிங் உன்னுடைய விசுவாசம் உன்னுடைய தேஜ- இதேதான் உன் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கணும் And this mind, the thing must revolve in your mind, your fasting, your prayer, your love, your kindness and charity and this things உனக்குள்ள must go உருவாக்குற in அந்த you. மனவாட்டியை தான் உன்னுடைய மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கணும் The bride which is forming in you must come in your mind always. இன்னைக்கு உலகத்துல பாருங்க ஹெல்த் செக்அப் பண்றாங்க And you can see in the world, they have the medical checkup, அப்படிதானே health checkup, ஃபுல் பாடி செக்அப்லாம் இப்ப புதுசா வந்துருச்சு and now they have the full body checkup. நீ யாராவது போயிடாத நீ வந்து கிருபையில ஓடுற ஆளு உன் சரீரத்துல 72 ரெண்டு வியாதி இருக்கும் ஆனாலும் கத்தர் ஒண்ணும் இல்லாத மாதிரி கொண்டு வந்துட்டு இருப்பார் நீ அங்க போய் காட்டின 82 ரெண்டா காட்டும் அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு You run by grace, but if you go after this medical checkup, it will increase to 82, that it's the, the life is over by that. நீ அங்க போன உடனே சொல்லுவான் நீ உயிரோடயா இருக்க அப்படிமா அப்பமே நீ பாதி செத்துடுவ when you go there they ask you are you alive and you will half dead இவ்வளவு காம்ப்ளிகேட்டட் பாடியை வச்சிட்டு எப்படியா நீ வந்த அப்படிமா அப்பதான் யோசிப்போம் அப்ப நம்ம தெரியாம வந்துட்டு உங்களுக்கு வந்ததே செத்துக்கு தான் வந்திருக்கணுமோ அப்படின்னு யோசிப்போம் and with this complicated complaint how you can come here you make clear but they will make you confused ஒண்ணே கிருபையில அபிஷேகத்துல பிரதிஷ்டையில அப்படி அப்படி அப்படி அப்படி அப்படி உன்னை அழகா மேனேஜ் பண்ணி பொத்தி பொத்தி பொத்தி சியோன் எருசலேம் கொண்டு போயிரதுக்கு அவர் ரெடியா இருக்காரு and by faith and by grace and consecration and he was carrying you and somehow to take you to zion உன் சுக செய்தியை அறிய and to make your news தேவனும் romba gavanama irukkar and god is also will watching you devan பாருங்க adam evala தேடி வர்றாரு and see god he is looking uh, just searching after adam and eve நிலவரம் mosama போயிடுச்சு and their condition was worse உடனே or ஆட்டு adichu என்ன செய்றாரு ஒரு உடை உடுத்துகிறாரு and now they have given the lamb and given them அதுபோல இவன் டெய்லி போய் அவளை அவளை பத்தி ஏதாவது நியூஸ் கிடைக்கான்னு பார்த்து வச்சிருவான் and he will look after them some any news is about her அவ அந்த கன்னி மாடத்து உச்சில நின்னு என்ன செய்வா இவன் வந்துட்டானா டெய்லி பார்த்துட்டே இருப்பா And he will go after the courts of the women's house and look whether, uh, uh, uh, ஒரு நாள் பாக்கும்போது one day when he looked, she looked after. யார் வாரா Who came? இவ பாக்கும்போது முருதகாய் வர்றான் When she looked, then Mordecai எப்படி came. வர்றான் How he came? டெய்லி டீசெண்டா வந்து அந்த வாயில் காப்பவன்ட்ட காப்பான் எப்படி எஸ்தர் எப்படி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்குவான் இல்ல நேத்து சுத்திரிப்பு நடந்துச்சு இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டைல் மாறி இருக்கு இன்னும் நல்லா வந்துருவா ஆ ஓகே சோமா இருக்காளா சோமா அதோட சமாதானமா போய் எங்க உட்காந்துவான் கேட்ல He will move in peace by inquiring on how Esther was and how is her growth and how is the condition is going to the keeper. அவ அங்க இருந்து பாப்பா And uh, she will watch from there. வந்துட்டானா தகப்பன் வந்துட்டாரா ரைட் ஓகே நல்லா இருக்காரா okay And did father come and see what ஒரு ஒரு ஐக்கியம் ஒரு பாசம் இணைப்பு And see how the fellowship and love and how much of unity among them. ஒரு நாள் One day, இவன் எல்லாத்தையும் சட்டையை கிட்டே எல்லாம் கிழிச்சிட்டு போய் one day he was torn all his shirts and moved away place. மேல இருந்து She watched from above. என்ன நடந்துச்சு What happened to her? உடனே அவன் சொல்லி விடுறான் நம்முடைய பிரச்சனை என்னது யூதர்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு மொத்தமா ஆமான் அழிக்க ட்ரை பண்ணிட்டான்னு சொல்றான் And suddenly he he sent the news and there was a problem among the Jews and Haman trying to destroy அதெல்லாம் everything. கிழிச்சு புழுதி போட்டுட்டு அலறிட்டு கத்திட்டு கிடக்குறான் ஆண்டவரேன்னு சொல்லி He told the governments and he shouted and he lamented and he called unto God. ஆத்துமாக்கள் அழிகிறத பார்த்து உனக்கு கண்ணீர் வரணும் and you must have the tears looking unto the perishing souls jerusalem in kumarathigalai பார்த்து enna seidara looking unto daughter of jerusalem what jesus said jerusalem ai பார்த்து enna செஞ்சாரு எருசலேமுக்காக கண்ணீர் விட்டார் and jesus wept looking unto jerusalem அழிந்து போகிற ஜனத்துக்காக நீங்க அழணும் கண்ணீர் விடணும் you must cry you must shed tears for the perishing souls உங்களுக்காக மட்டும் அழுதுகிட்டு யாரோ ஏசிட்டாங்களா அதுக்கு 7 நாள் அழுகுறாங்க and some if they scold and they cry for 7 days அப்படிதானே ஒரு அம்மா என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க யாரோ இறந்துட்டாங்க ஒரு அம்மா என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்துச்சு அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கிராஸ் பண்ண உடனே இவங்க ஓன்னு அழுதுட்டாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல என்னன்னு ஏன்னா அந்த வீட்டுக்காரங்க போறாங்களா துக்க விசாரிக்காங்க And when the woman was speaking through my phone, phone, and when they crossed the neighboring house people, and he cried, thinking, telling that, and he was inquiring them. ஆத்து மக்களுக்காக என்னைக்காவது அழுதுருக்கீங்களா வேலூர்ல உள்ள ஜனங்களுக்காக என்னைக்காவது அழுதவங்க யாராவது இருக்கீங்களா Is there any people who shed tears for the people of uh, uh, Vellore என் who are ஜனம் perishing? அழிகிறதேன்னு சொல்லி எத்தனை பேர் நம்ம கண்ணீர் விட்டு போராடுறோம் How many are shedding tears and striving hard for the people is perishing? இவன் ஆகான பார்த்தா கும்பிடவே மாட்டான் And looking into Hagar, and he will not bow down. அந்த ஆமான் வருவான் And Haman will ஆமான் தானே come. ஆமானா யாரு ஆகும் வாசிங்க ஆமான் ஆமான் வரும் பொழுது ஒரு நாளையும் வணங்கவே மாட்டான் when haman can he never bow down or give reference to amen நீ முகஸ்துதி செய்யவே கூடாது and you should not give reference to them பிசாசுக்கு நீ வணங்கி போயிரவே கூடாது and you should never bow down satan பிசாசு பாருங்க மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல லூக்கால எழுதின சுவிசேஷத்துல பாக்கும்போது இயேசுவின் இடத்துல வந்து சொல்றான் நீ என்னை விழுந்து என்ன செஞ்சிக்க தாழ விழுந்து வணங்கணும் என்ன ஒரு ஆணவம் இருந்தா இப்படி ஒரு வார்த்தையை பேசுவான் When we look unto gospel to Saint Matthew, and you can see, and you bow down and you humble myself and you give praise to me. அப்படி நீங்க விழுந்து வணங்கிட்டீங்கன்னா நான் என்ன செஞ்சிருவேன் உலகத்தின் சகல ராஜ்யங்களின் மகிமை உனக்கு தர்றாங்கறான் And he said, if you bow down and you worship me, I will give you all the kingdoms and the glory of this world. நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க நம்ம என்ன உடனே கால்ல விழுந்துறோம் ஒரு ஒரு ட்ரிப் தான் நாங்க விழுந்துறோம் போத்து விழுந்துறோம் and if so we will fall down immediately in worship it is only once பொண்ணு கொடுத்தாலே கால்ல விழுந்துறோம் திருப்பி இவன் உலகத்தின் மகிமையே கொடுத்தா ஏன் கால்ல விழ மாட்டான் if we give damsel we fell on the feet and if they give the glory of this world why not we fall on him ஆனா இவன் அப்படி ஆளே கிடையாது but he is not like that பிசாசு கால்ல நான் விழவே மாட்டேன் and he will never fall on the feet of this uh, satan ah. இவன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டான் He torn his garments, ஜனங்களுக்காக மன்றாடினான் he plead for the people. இப்ப இவன் வஸ்திரத்தை கிழிச்சான்னு தெரிஞ்ச உடனே அஹ், அங்கிருந்து எஸ்தர் என்ன செய்றா சும்மா புது Dress கொடுத்து விடுறா When it was known that he torn his garments, and Esther sent உடனே the போய் new Dress garments, மாத்த சொல்லு change the garments Dress immediately. Dress மாத்து Ask him to change his எனக்கு புள்ளி raiments. போட்டு இருந்தால் கத்திட்டு இருக்காரு And- Dress மாத்து Why he shouts and lament and make him to அவன் change the சொல்லிட்டான் garments? இந்த வேலையெல்லாம் ஆகாது And this work will not be இந்த worked மார்க்கத்துல together. வந்துட்ட பிறகு இருதயத்தை கிழிக்கிறதானே தவிர சுகபோக வாழ்க்கை எனக்கு வேண்டான்ட்டான் After coming to this way, and he said, "And there is no need for me, after coming to the way, I was just turning and lamenting தன்னுடைய unto God. ஜனத்துக்காக அவன் சுகபோக வாழ்வை வெறுத்தவன் And he was the one who was lost all the pleasures of his life for the sake of the people. நாலாம் அதிகாரம் நாலாம் வசனத்துல பார்க்கும் பொழுது When we look unto chapter four verse four, அவள் அவனை உடுத்துவிக்கிறதற்கு வஸ்திரங்களை அனுப்பினாள் and she sent these garments that he should be given. அவனோ அவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றான் But he said, "And I will not receive it back." உலக ஆசீர்வாதங்கள் வரும் சுகபோகமான வாழ்க்கைக்கு வாய்ப்புகள் வரும் நீ உன்னுடைய பிரதிஷ்டையை விட்டு அதை ஏற்றுக்கொள்ள கூடாது The worldliness and the pleasures of the world will come but for the sake of the Lord and you should not accept on these. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக May the God's holy name be glorified. அவன் அரண்மனையில் வேலை செஞ்சிட்டு இருக்கான் And he worked in the அப்ப prison. ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க and he worked in the pla- palace and both speak ராஜாவுக்கு விரோதமா together. ரெண்டு பேரும் பேசுறாங்க And they they spoke against the king, உடனே போய் ராஜாவுக்கு தெரியப்படுத்திட்டான் and they revealed immediately to king. ராஜா பாதுகாக்கப்பட்டார் And king was preserved on that ஆனா day. அந்த ஊழியம் செஞ்சதுக்காக அவன் பிரதிபலனை எதிர்பார்க்கவே இல்லை He never uh, uh, uh, gained for the reward that he had ministry that he had இந்த done. மார்க்கத்துல வந்துட்ட பிறகு நீ உலகத்துல கனத்தையும் மகிமையும் பிரதிபலனையும் நீ என்ன செய்யக்கூடாது எதிர்பார்க்க கூடாது After coming to this religion and this way, and you should not expect the glory and honor from the world. அது நீ சரியான விதத்துல சத்தியத்தை புரிஞ்சுக்கணும் And you must understand the truth in a proper way. ஆ, ரெண்டு ரெண்டு பேர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓரா வசனத்தை பார்க்கும் பொழுது அங்க ரெண்டு பேர் அகாசுவரின் மேல் போல கை கை கூட வகை தேடினார் அழகா எஸ்தருக்கு விஷயத்தை சொல்லி அவங்க ரெண்டு பேர்ட்ட இருந்து தப்புவிக்க வச்சான் And uh, he mentioned the matter to the Esther and they rescued them they rescued the king from them அதுக்கு பிரதிபலன் அவன் எதிர்பார்க்கல and he did not receive the reward நீங்க இந்த உலகத்துல ஏதாவது கத்தர்க்கன்னு செஞ்சுட்டு இங்கேயே நீங்க எதிர்பார்க்க கூடாது இங்கேயே எதிர்பார்த்தீங்கன்னா அழகா கார் கொடுப்பாரு மனைவி கொடுப்பாரு பிள்ளை கொடுப்பாரு வீடு கொடுப்பாரு ஸ்கூட்டர் கொடுப்பாரு டூ வீலர் எல்லாம் கொடுத்துட்டு இங்கேயே கணக்க க்ளோஸ் பண்ணி விடுவார் doing something for the lord for lord in this world and you should not expect a reward in this earth if so if you expect and the lord will give you all furnishing things and car and i did glory in this world செய்தால் அவனை பிதாவானவர் என்ன செய்வாரு கனம் பண்ணுவார் If any man minister to minister to me and the father will honoreth him இவன் செய்ய வேண்டியதை செஞ்சிட்டு அமைதியா விட்டுட்டாங்க and he done everything but kept silent இது இரண்டாவது அதிகாரத்துல நடந்த சம்பவம் and this is an incident happened in check, second மூணாவது chapter அதிகாரத்துல பிரச்சனை இல்ல நாலாவது அதிகாரத்துல பிரச்சனை இல்ல அஞ்சாவது அதிகாரத்துல பிரச்சனை இல்ல ஆறாம் அதிகாரம் வரும் பொழுது ராஜா இதை படிச்சு பார்க்கறான் no problem in third fourth and fifth chapter but when they came to the sixth chapter king read it அப்பதான் அவனுக்கு புரியுது ஓஹோ இப்படி ஒருத்தன் நம்மை பாதுகாத்திருக்கிறான் And then you can understand, and such a man protected us. இந்த ஊழியத்துல நீ ஒரு பாதுகாப்பாளனா இருக்கணும் And in this ministry, you should be on safer side. சத்துரு சபைக்குள்ள வர்றதுக்கு நீ இடம் கொடுக்க கூடாது And you should not allow the Satan to come in நம்முடைய the church. தோட்டம் பூவும் பிஞ்சுமா இருக்கிறதே And our come is like full of புலிநரிகளையும் சிறுநரிகளையும் பிடியுங்கள் என்று உன்னத பாட்டு இரண்டாம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது It is mentioned that the foxes and wild foxes should not enter inside. In Song of Solomon, chapter second, it is mentioned. எந்த ஊழியம் செஞ்சுட்டு நீ பிரதிபலனை எதிர்பார்க்கவே கூடாது And doing the ministry, and you should not expect the reward. ஒரு ஒரு ஒருத்தன் ரோட்ல கீழே கிடக்குறான் அவனை தூக்கி விட்டுட்டு அவன்கிட்ட ஏதாவது எதிர்பார்த்திருப்பீங்களா One man fell on the road, will you expect from him? ஒரு ஏழ்மையானவனுக்கு ஒருத்தனுக்கு பத்து ரூபா இல்ல அவனுக்கு பத்து ரூபா கொடுத்துட்டு அவன் ஏதாவது கொடுப்பான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பியா And if he give you 10 rupees, will you expect he will return you something? ஊழியத்துல நீங்க எதுவுமே எதிர்பார்க்க கூடாது You should never expect anything in the ministry. அப்படி எதிர்பார்த்தீங்கனா உங்களுக்கு உலகத்துல கிடைக்கும் If you expect, you will receive in the world. ஒரு சிலர் பாருங்க நான் அத செஞ்சேன் இத செஞ்சேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க And some they tell that I have done this and that. அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் பைபிள் சொல்லுகிறது நீ தானம் செய்யும் பொழுது தாரை ஊதியாதே And for such people, the Bible says, when you arm, when you give arms and you should not blow the trumpet. ஊதுவிச்சேன்னா இந்த உலகத்துல நீ பிரதிபலனை அடைந்து தீர்ந்தாயிற்று If you blow the trumpet and you have received the reward in the earth. ஆ. கடைசியில் நடந்தது என்ன What happened at last? தேவன் நீதியான நே- ஒரு சரியான நேரத்துல அவனை கனம் கனம் பண்ண விரும்பினார் At the right time, the Lord want to honor him. ஆறாம் அதிகாரம் பதினோரா வசனத்துல பார்க்கும் பொழுது When we look into chapter 6 verse 11, ராஜா ஏறுற குதிரையை போட்டுட்டு வெளியே வர்றான் பாருங்க and the king ca- came in the houses, ஆ, எப்படி இருக்கும் how it would be? மொர்தகாய் ராஜா ஏறுற குதிரையில் மேல் ஏறி நகர வீதியில் உலா வந்தான் And arrayed Mordecai brought him on the horseback where the king was moving. இதுதான் தேவன் கணம் பண்ணுகிறது And this is what the Lord honoreth. அவன் சொல்றான் ராஜா கணம் பண்ணுகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும் And he said, uh, What shall be done unto the man whom the king delighteth unto honor? எப்படி- எப்படி ஒரு வார்த்தை இருக்கு And see how the word was. ஆனா ஆமான் நினைச்சா நம்மள தான் கணம் பண்ண போடுறா இருக்குன்னு ஒரு பெரிய லிஸ்டே வாசிச்சிட்டான் But the Haman read a list and he is, going, king is coming to honor him. தனக்கு தான் கிடைக்க போகுதுன்ட்டு இவன் பாட்டுக்கு மொத்தத்துல மைண்ட்ல என்ன இருந்துச்சு அவ்வளோதையும் சொல்லி முடிச்சான் எல்லாம் முடிஞ்ச உடனே ராஜா சொன்னாரு ரைட் ஓகே கேட்ல முருதகா இருக்கிறான் எல்லாத்துக்கும் அதை செய்யு ஒன்று கூட கவனம் இல்லாம விட்டுறாத நீ சொன்னத அப்படியே ஃபாலோ பண்றான்டா And he listed everything what the king is having in his mind and but the Lord has said whatever in your mind you list out everything without leaving anything சீக்கிரமாய் செய் and you must hastily do it 10 வசனத்துல நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் அப்படினா and verse 10 it said let nothing fall out that thou have spoken மனுஷன் கணம் பண்றதை விட தேவன் கணம் பண்றது ரொம்ப டாப்பா இருக்கு and when god honoreth you it is top where more more than man honoreth you மனுஷன் கணம் பண்ணா அது மறைஞ்சு போயிடும் தேவன் கணம் பண்ணா அது என்றென்றைக்கு இருக்கும் when man honoreth you it will be hidden it will be gone away but when god honoreth it will remain forever நீ கர்த்தருக்காக எதையாவது செஞ்சிட்டு ஏதாவது கிடைக்கும் நினைக்காத கர்த்தர் உனக்கு அருமையான நேரத்துல ஒருவன் என்ன கூலியை செய்தால் பிதாவானவர் அவனை என்ன செய்வாரு ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதா நிச்சயமா கனம் பண்ணுவார் When you do something for the Lord and you should not expect the reward from him, but when the Lord says, "When he honoreth to, ministereth to me and the Father will honoreth him." இப்ப நடந்தது என்ன And what happened there? அவனுக்கு மோதிரம் கிடைச்சது And he got the ring. ஆ? எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல பார்க்கும் பொழுது According to chapter eight verse two, அவனுக்கு மோதிரம் கிடைச்சது and he got this, uh, ஆ, ஆமான் கையில உள்ள மோதிரம் இவன் கையில வந்துருச்சு and the ring in Haman's hand came to his hands அரண்மனைக்கு அதிகாரியாக மாறி விட்டான் and he became the province of the uh, palace 8 ஆம் அதிகாரம் 15 ஆம் வசனத்தை பாக்கும் பொழுது when we look unto 8:15 இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரம் பெரிய பொன்முடி பட்டு முரத்தாவரம் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து அவன் புறப்படுகிறான் royal apparel of blue and white with a great crown of gold and garment of fine linen and purple and he was departing the king's presence நீ கர்த்தருக்காக நின்னினா இந்த உலகத்துல இருந்து நீ டாப்ல ஏறும்போது மனவாட்டியாய் அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியாய் மேல போய் சேர்வேன் If you minister for God and Lord will make you in the top position as the adorned bride, you will be taken up. உனக்கு அந்த ஹானர் கத்தர் நிச்சயம் தருவார் And surely the Lord will give that honor at you. நம்ம இப்படி ஒரு லைஃப் வாழும் பொழுது When we practice this life, நம்ம சபையில ஜனங்க தானா வருவாங்க our people will come automatically to our church. வாசியுங்க எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் 817. ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடுதலும் நல்ல நாளுமாயிருந்தது யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள் நீங்க கத்தருக்காக நிற்கும் போது கத்தர் ஜனங்களை கொண்டு வருவார் when you stand for the lord the lord will bring people எதிர்பாராத ஜனங்கள்லாம் சபைக்குள்ள வரும் the people those were not expected will come to the church பாருங்க இப்ப சின்னவன் யாரா மாறிட்டான் இப்ப சின்னவன் யாரா மாறியாச்சு நம்ம சப்ஜெக்ட் அதுதான் சிறியவன் பெரியவனாய் மாறி A small one become great. This is our subject. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறும் A little one become thousand, a small one about the great nation. கத்தர் ஒரு மகிமையான ஒரு வேலையை நமக்குள்ள தொடங்கி இருக்கிறார் The Lord has started a great glorious work in கண்களை us. மூடுவோம். Let us all close our eyes. ஆமென் நான் நீயும் நானும் ஒரு முர்தகாயாய் மாற வேண்டும் You and I must be changed as a Mordecai. கத்தருடைய பார்வையில நீங்க உலகத்தின் பார்வையில சின்னவங்களா இருந்தாலும் கத்தருடைய பார்வையில் நீங்கள் பெரியவர்கள் You may be small, a little among the sight of the world, but you are great in the sight of the Lord. எப்படி அப்படி மாற முடியும் How you can be changed? நீ தேவனுடைய வலதுகரத்தின் உள்ளவனாய் மாற வேண்டும் And you must be be one the one for standing in the right hand of கர்த்தருடைய God. சத்தியத்துக்கு நீ தலை வணங்க வேண்டும் And you must bow down for the truth. ஊழியங்கள்ல நீங்கள் ஃபேமஸா மாற வேண்டும் And you must become the famous in the ministry. தெளிவு தெளிந்த புத்தியுள்ள ஆவி உள்ளவர்களாய் மாற வேண்டும் And you must have this uh, sober mind spirit. ஆ, நீங்கள் கத்தரை துதிக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும் And you must be the one praising God. அப்பொழுது இந்த மார்க்கம் உன்னை பெரியவனாய் மாற்றும் Then this way will make you great. கத்தருடைய அரண்மனையில கத்தரை நீ சேவிக்க வேண்டும் And you must serve the Lord in the palace. உனக்குள்ள ஒரு மறைவான நட்சத்திரம் ஒரு சரியான ஒரு கற்புள்ள கன்னிகை உருவாக்கப்பட வேண்டும் A a- a hidden star, a chaste virgin, stateless must be found in you. ஆ, உனக்குள்ள அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிற ஒரு பழக்கம் இருக்க வேண்டும் And you must have the practice to make anyone in this uh, உனக்குள்ள ஒரு மிருது righteousness. செடியை ஸ்மூத்னஸ் நீ வளர்க்க You வேண்டும் must grow up the myrtle tree, smoothness in you. ஆமென் எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க How many of you desire this? அப்படி வாஞ்சிக்கிறவங்க எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிங்க Those who desire, close your eyes and bend your எந்த knees. சூழ்நிலையிலும் உங்களுடைய பூர்வோத்தரத்தை தெரிவிக்காது And you should never break out your kindred and the nations in you. சுகபோகம் உன்னை தேடி வரும் ஏற்றுக்கொள்ளாதே The pleasures of things will seek after you, but you should not accept. இதயத்தை கிழித்து தேவனுடைய வீட்டின் வாசல்ல கெட. Rent your hearts and stay in the door of the Lord. ஆமென். ஆண்டவருடைய வாசற்படியில் காத்திருப்பதே நல்லது. It is good for you to stay in the gates of the Lord. ஆகாமிய கூடாரங்களில் தங்குவதை பார்க்கிலும் உம்முடைய வாசஸ்தலத்தில் உம்முடைய வீட்டின் வாசற்படியில் தரித்திருப்பது நலம் It is good for me to stay in the tents and the gates of the door to stand in the typical tents. கத்தர் உன்னை கனம் பண்ணுவா And the Lord will honor you. உன்னை பெரியவனாய் மாற்றுவா The Lord will change you great. அபிஷேகத்துக்கு அந்த மாற்றும் சக்தி இருக்கிறது Anointing is having the power to change you. ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாரும் கத்தருடைய வார்த்தைகளுக்கு நம்மை சமர்ப்பிப்போம் For two minutes, let us all surrender to the word of God. மொர்தகாயை நடத்தின அந்த ஆவியானவர் நம்மை நடத்தட்டும் The Lord who led Mordecai, let us, uh, மொர்தகாயை லீட் பண்ண அந்த ஸ்பிரிட் நமக்குள்ள வரட்டும் the spirit that led Mordecai, let him lead us. சரியான ஒரு தெய்வீகம் அவனுக்குள்ள உருவானது The right divinity was made in him ஓ அவன் ஒரு ராஜஸ்திரியை வளர்த்தான் and he brought up the queen. அது ராஜஸ்திரியாய் மாறினாள் At last she became a queen. அவளுக்கு ஒரு சிங்காசனம் கிடைத்தது At last she received a throne. amen அதுபோல அவனுக்கு ஒரு சிங்காசனம் கிடைத்தது At the same time he too received the throne amen அவன் பெரியவனாய் மாறி போனான் and he became a great at last. அந்த சின்னவனை பெரியவனாய் மாற்றுகிற வல்லமை நமக்குள் வரட்டும் The power to change the little one as a great let it come in உன்னுடைய us. தாழ்விலும் அவர் நினைக்கிறவர் The Lord who is exempted the lowliest thing இந்த வார்த்தைகள்ல எனக்கு ஒரு வார்த்தை கிடைத்ததுன்னு நிச்சயம் உள்ளவங்க கைகளை Among these words I to receive a word for me those who have the certainty lift up your hands இந்த வார்த்தைகளுக்குள் எனக்கு ஒரு வார்த்தை கிடைச்சது And I received a word among these words, அந்த வார்த்தை உன்னை நடத்தும் that word will lead you, அந்த வார்த்தை உன்னை உருவாக்கும் that word will form you, அந்த வார்த்தை உன்னை பாதுகாக்கும் that word will protect you. அந்த வார்த்தை உனக்குள்ளே சிருஷ்டிக்க வேண்டியவளை சிருஷ்டிக்கும் What is needed to be created in you, that word will create அந்த you. வார்த்தை உனக்குள்ளே வளர்க்க வேண்டியவளை வளர்க்கும் That which needs to be grow in you, that word அந்த will grow வார்த்தை you. உன்னை பெரியவனாய் மாற்றும் That word will change you great. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் My faithfulness made me great. மருதகாய்க்குள்ள இருந்ததான் அந்த வல்லமை அந்த ஆளுகை அந்த நடத்துதல் அந்த கிருபை அந்த அபிஷேகம் ஓ ரபாக்கா ரபாக்கா திருடாபானியா ஓ அவனை பெரியவனாய் மாற்றினீர் தாழ்வதின் நிலையதில் என்னை உயர்த்தி வாழ்விக்க வந்த எந்த ராஜராஜனே தழுதின் நிலையிலே அடியே வாழ்விக்க வந்த எந்த ராஜராஜனே அடிக்க வந்து இந்த ராஜ ராஜனி நடுநடி நடி நடி நடி நடிக்க வந்து இந்த ராஜ ராஜனி